இன்னைக்கு தலைப்பு என்னன்னு சொன்னா நான் நேரடியாக அவர் அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் சூரியன் மீது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக இதைய தலைப்பு என்ன தியாகம் மலரட்டும் தீவிரவாதம் அழியட்டும் இது தலைப்பு இந்த தலைப்புக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன நற்காரியங்களை நிறைவரச் செய்வான் வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு பெயர் தியாகம் நற்காரியங்களை நிலைநிறுத்துவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு பெயர் தியாகம் தீவிரவாதம் என்றால் தீய காரியங்களை எப்படியாவது நடாத்திவிட வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை சாகடிப்பதற்கு பெயர் தியாகம் தீவிரவாதம் தன்னை அர்ப்பணிப்பதா அல்லது அடுத்தவர்களை சாகடிப்பதா இதுதான் கேள்வி நாம் சொல்கிறோம் தன்னை அர்ப்பணிப்பது வளர வேண்டும் எதற்காக அர்ப்பணிப்பது நல்ல காரியங்கள் இந்த நாட்டிலே நடக்க வேண்டும் இந்த ஊரிலே நடக்க வேண்டும் இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய சொல்லை தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய உடலை தன்னுடைய உடமைகளை தன்னுடைய உயிரை தன்னுடைய சொந்தத்தை தன்னுடைய பந்தத்தை தன்னுடைய பாசத்தை தன்னுடைய நேசத்தை தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நடக்க வேண்டும் இந்த நானிடத்திலே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே பெரியவர்களை முடிவுகட்டி வையுங்கள் இந்த நேரத்திலே நாம் பேசுவது விளையாட்டல்ல வேடிக்கைக்காக பேசவில்லை அல்லது யாரையாவது தாக்குவதற்காக பேசவில்லை நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் தியாகத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் நாம் மனிதர்கள் தீவிரவாதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் நாம் மிருகங்கள் தீவிரவாதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் தீவிரவாதத்துக்கு சம்பந்தம் இல்லையே தவிர எங்களுக்கென்று ஒரு வாதம் இருக்கிறது அந்த வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாராவது நினைத்தால் அவர்கள் பிடிவாதக்காரர்கள் நமக்கென்று ஒரு வாதம் இருக்கிறது இல்லையா நாம் இறைவனை ஒருவன் என்று சொல்லுகிறோம் அது நம்முடைய வாதம் இந்த உலகத்தில் இரையாட்சி நடக்கிறது என்று சொல்லுகிறோம் அது வாதம் நம்ம மீது இறையாண்மைதான் நடக்கிறது என்று சொல்லுகிறோம் அது வாதம் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாகத்தான் இந்த நாணயத்திலே மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம் அது நம்முடைய வாதம் நன்மைதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் அது வாதம் நீதி நேர்மைதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அது நம்முடைய வாதம் குணமும் பண்பும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அது நம்முடைய வாதம் ஒழுக்கமும் சீலமும் இருக்க வேண்டும் சொல்கிறோம் நம்முடைய வாதம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அது நம்முடைய வாதம் பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் அது நம்முடைய வாதம் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்கிறோம் அது நம்முடைய வாதம் ஏமாற்றக்கூடாது கலப்படம் செய்யக்கூடாது கடத்தல் செய்யக்கூடாது அடுத்தவர் சொத்து அபகரிக்க கூடாது என்பது மட்டுமல்ல அடுத்தவரை பற்றி அனாவசியமாக வாய் திறக்கக்கூடாது பேசக்கூடாது இது நம்முடைய வாதம் இதையும் நீங்கள் தீவிரவாதம் என்று சொல்லுவீர்களே ஆனால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாரில்லை யாருக்கு குறிக்க வேண்டுமோ குறித்து வைத்துக் கொள்ளட்டும் சோதரர்களே நம்முடைய ரத்தத்திலே ஊழியது வீரம் ஆனால் அந்த வீரத்தை நீதிக்காக செலுத்துவோம் நேர்மைக்காக செலுத்துவோம் உண்மைக்காக செலுத்துவோம் அன்புக்காக செலுத்துவோம் சகோதரர்களே நம்முடைய ரசூல் சல்லா சில மூலமாக அல்லாஹ் குரானை தந்திருக்கிறான் குரான் சாதாரணமான அவர் அவர் கேட்டது போல குரானை படிக்க வேண்டாமா தெரிந்து குரானை தெரியாமல் மூவினாக இருப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை நான் ஆளுங்களையும் சொல்லுவேன் இந்த ஆளுங்களையும் சொல்லுவேன் என்னுடைய சக நண்பர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார் எனக்கு தெரியும் என்னையும் சொல்லுகிறேன் குரானை ஏதோ உலக ஆதாயத்துக்காக அல்லது மருமையினுடைய பறக்கத்துக்காக உபயோகிப்பது இருக்கிறதே அது குரானுக்கு நாம் செய்திருக்கிற மாபெரும் துரோகம் மார்க்கத்திற்கு செய்திருக்கிற மாபெரும் துரோகம் எங்கேயாவது குரானை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டோமா வாழ்க்கையின் சாசனமாக எடுத்துக்கொண்டோமா வாழ்க்கை இதை பார்த்துத்தான் வாழ வேண்டும் என்று சொன்னோமா இல்லையே நண்பர்களே குரானா அது எப்போது வரக்கத்துக்கு வருது பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஒருத்தர் ஓதிக்கிட்டே இருக்கிறார் நான் கேட்பேன் எப்போ நம்ம மாணவர்களிடத்துல இடத்துல குமுதம் படிக்கிறவன் ஆடிக்கிட்டே படிக்கிறானா தினத்தந்தி படிக்கிறவர் ஆடிக்கிட்டே படிக்கிறாரா ஜூவி படிக்கிறவர் ஆடிக்கிட்டே படிக்கிறாரா நாவல் படிக்கிறவர் ஆடிக்கிட்டே படிக்கிறாரா குரான் ஓதுறவர் மட்டும் ஏங்க ஆடுறாரு தீனை ஆட்டுகிறார் கடைசியில விழுக வைக்கிறார் கருத்து விளங்காத இடத்துல தான் ஆட்டுவாருங்க அதுக்கு என்ன ஓதுறதுன்னு வச்சுட்டோம் ஓதுறது ஒண்ணு ஓதி பாக்குறது ஒண்ணு குரானை நம்ம ஓதித்தான் பாக்குறோம் குரான ஓதி பாக்குறோம் அவ்வளவுதான் இல்லை குரான் என்பது வாழ்க்கையினுடைய வழிகாட்டி முகமது சல்லா அலி செல்லம் செய்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார்கள் முகமது சல்லா அலி செல்லம் ஏதோ வரக்கத்துக்கு வந்த மனிதர் அல்ல சோதர்களே ஒரு சமுதாயத்தை உருவாக்கி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே என்ன நிலை இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த அரபகத்திலே வாழ்ந்தவர்கள் அந்தகார இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல ஒரு பக்கத்தில் அவர்களுடைய நாவன்மை இருந்தது திறமை இருந்தது வீரம் இருந்தது சாமர்த்தியம் இருந்தது ஆனால் அதே நேரத்திலே அறியாமை அவர்களுடைய அறியாமை அதைத்தான் ஐயாம ஜாகிவியத்தின் சொல்லப்படுகிறது அவர்களை ஆளுவதற்கு கூட யாரும் தயாரில்லை அது மாதிரியான பிரதேசத்திலே அது மாதிரியான தேசத்திலே சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அல்லா பிறக்க வைத்தான் அவர்களை ஆளுவதற்கு கூட யாரும் தயாரில்லை ஏனென்றால் ஆளுவதாக இருந்தால் ஆளுவதாக இருந்தால் அதை எப்படி போல இங்க நான் சொல்றதா இருந்தா சொல்லணும் விளங்குறதுக்கு ஆனா நல்லா இல்லை சரி விட்டுதான் அவர்களை ஆளுவதற்கு தயாரில்லை காரணம் என்றால் அவர்கள் அறிவு ஜீவிகளாக நடமாடுவதற்கு தயாரில்லை அந்த இடத்திலே செல்லல்லா ஆலை செல்லவை அல்ல அனுப்பினான் அனுப்பி ஆளாளுக்கு ஒரு திசை நினைத்தவர்கள் எல்லாம் நினைத்தை செய்து கொண்டிருந்தார்கள் சோதர்கள் ஐந்து வகையான ஐந்து வகையான நிக்காக இருந்தது அந்த காலத்திலே ஐந்தும் அங்கீகார அங்கீகாரம் பெற்றவை சொல்ல முடியுமா ஆனா இந்த காலம் அப்படித்தான் இருக்கு ஐந்தும் அங்கீகாரம் பெற்றவை ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே ஒரு வெள்ளை துணி நட்டு வைத்து விட்டால் ஒரு வெள்ளை கொடி கட்டி வைத்து விட்டால் அந்த வீட்டுக்கு யார் வேண்டாலும் போகலாம் போனவன் எல்லாம் அவளுக்கு புருஷன் சமுதாயம் அதை ஆட்சேபனை செய்யாது ஏன்னா அவன் வீட்டுக்கு முன்னால கொடி வச்சுட்டாலே இப்ப பம்பாயில ரெட் லைட் ஏரியாவுக்கு போன மாதிரி ஆனா அது நிக்காகன்னு சொல்றது இல்லை அவங்க என்றே சொன்னாங்க எப்படி நாம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிக்கா செய்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணோட தனிமையாக குடும்பம் நடத்துறோம் யாரும் என்ன செய்யறது இல்ல ஒண்ணு சொல்றது இல்ல மாத்தமா ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களா பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சு மறுநாள் பார்க்க வருவாரு அத்தா வரும் அம்மா வருவாங்க அண்ணன் வருவாரு தம்பி வருவாரு பிஸ்கட் வாங்கிட்டு ஆர்லிக்ஸ் வாங்கிட்டு இருக்குங்களா இந்த ஊர்ல பழக்கம் உங்களுக்கு கல்யாணமா இல்லையா பழமா சரி திண்டுக்கல்லா இருக்கா பழம் எங்க ஊர்ல எல்லாம் பழம் கிடைக்காதுங்களா கேரனூர்ல அதனால ஹார்லிக்ஸ் பாட்டில் அது இது கொஞ்சம் பூஸ்டா இருக்கா பூஸ்ட் அப்படி வாங்கிட்டு போறது போய் என்ன பாக்குறது அந்த அவங்க என்னை குளிச்சிருக்கிறாங்களா என்னமாவது விசேஷமா அந்த விசேஷத்தை எதை தப்பா செஞ்சா ஜினான்னு சொல்றோம் என்ன பேசுவோம் அப்ப ஜினா செஞ்சுட்டாங்க ஜினா செஞ்சுட்டாங்க இங்க போயிட்டு வந்து என்ன சொல்ற புள்ள நல்லா இருக்குதுங்க செஞ்சது காரியம் ஒண்ணுதான் ஆனா இங்க வந்து என்ன சொல்லும் ஜினாங்க விபச்சாரங்க ஆனா அங்க வந்து உள்ள சந்தோஷமா இருக்குதுங்க யாரு பொண்ணோட அம்மா சொல்லுது பொண்ணோட அத்தா சொல்லாரு பாத்தீங்களா பொண்ணு அம்மா கேட்க போய் பாத்துட்டு வந்தீங்களா பாத்துட்டு நல்லா இருக்குதா என்ன அர்த்தம் அதான் அர்த்தம் இதே போல அந்த பெண் கொடி நட்டு வைத்து விட்டால் அந்த வீட்டுக்கு யார் வேண்டாலும் போலாம் போனவர் எல்லாம் புருஷன் குழந்தை பிறந்தா என்ன ஆகும் இந்த கேள்வி வரும் குழந்தை பிறந்தா அவ பார்த்து யாரு வந்துட்டு போனவங்கல்ல யார் இதற்கு அப்பா என்று சொல்லுகிறாரோ அவன் தான் அப்பா இது மாதிரி அஞ்சு வகையான கல்யாணம் இருந்தது என்று சொன்னால் இதைவிட அநாகரிகம் காட்டுமிராண்டித்தனம் வேறொன்று இருந்திருக்க முடியுமா அந்த இடத்திலே ரசூலுல்லா ஐசலாசம் அனுப்பி அவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தினார் முதல் பக்குவம் என்ன படுத்தா இவர்களை எல்லாம் சிந்தனையில் ஒற்றுமை ஏற்படுத்தினார் இதாங்க அடிப்படை அவர்களுடைய சிந்தனையில் ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள் மத்த மத்த விஷயங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டவங்களா இருந்தாங்க தடியெடுத்தவள் எல்லாம் தண்டல்காரன் ஆனால் அவர்களுடைய சிந்தனையை உரிமைப்படுத்தினார்கள் ஒருமை பாட்டை ஏற்படுத்தினார்கள் ஓரிரை வணக்கத்தை கொண்டு நாம் எல்லாம் இறைவனுடைய அடிமைகள் எங்க ஒருமை சிந்தனை ஏற்படுத்தினார் நாம் இறைவனுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியவர்கள் இறைவன் தான் முடியவன் வகு அக்கமுல் ஹாக்கிமீன் அவன்தான் ஹாக்கிம் வகு மாலிக்குள் முழு அவன்தான் அரசன் அவன்தான் எஜமானன் அவன்தான் ஆதிக்கமுள்ளவன் அவனுக்குத்தான் நாம் அடிமைகள் வேறு யாருக்கும் நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்ற கொள்கையை பிரகடனப்படுத்தி அவர்களை ஒன்று சேர்த்தார்கள் ஓராண்டு ஈராண்டு இல்லை அவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சமல்ல அவர்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல உதிர் தொகை இல்லாஹி மாலம் அவர்களே சொன்னது இந்த உலகத்திலே யாருமே கொடுக்கப்படாத அளவு நான் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறேன் உலகத்திலே யாருமே கொடுக்கப்பட்டதில்லை சோதரர்களே நல்லதை சொல்ல போனவர்களை நல்லதை சொல்ல போனவர்களை அவர்கள் சொல்லால் அடித்தார்கள் அந்த கல்லால் அடித்தால் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் சொல்லடி இருக்கிறதே அது மரணம் வரை மறக்காது என்னவெல்லாம் சொன்னார்கள் எப்படியெல்லாம் சொன்னார்கள் ஒரு கடை தெருவிலே அந்த காலத்திலே சந்தைகள் இருந்தது அந்த சந்தையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லிக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹு துஃப்லிஹு அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கூலு லா இலாஹ இல்லல்லாஹு துஃப்லிஹு இதான் நம்முடைய தாரக மந்திரம் சகோதரர்களே லா நம்முடைய தாரக மந்திரம் இங்கே செங்கோட்டையுடைய உச்சியே என்று சொல்லுவோம் இமயத்துடைய உச்சியே என்று சொல்லுவோம் அவருடைய ஆழத்திலே எடுத்திருக்கும் போது அதைத்தான் சொல்லுவோம் நம்முடைய நடத்தை எப்படியும் இருக்கலாம் நம்முடைய செயல் எப்படியும் இருக்கலாம் ஏனென்றால் நாம் பாவப்பட்ட மனிதர்கள் ஆசைக்கு அடிபணிந்த மனிதர்கள் இச்சைக்கு ஏங்கிய மனிதர்கள் நம்முடைய சூழ்நிலை எப்படியோ இருக்கிறது எனவே எத்தா பாவம் செய்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் கூடுதலாக இல்லா துப்ளேகவும் நம்முடைய தாரக மந்திரம் அல்லாஹான் செய்கிறான் அல்லாஹ் ஒருவன் அவன் எது வேண்டுமானாலும் செய்வான் யாரையும் செய்வான் எங்களையும் செய்வான் உங்களையும் செய்வான் ஊரையும் செய்வான் நாட்டையும் செய்வான் உலகத்தையும் செய்வான் சொல்லிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள் பின்னாலே ஒருவர் தன்னுடைய ஒரு பெரிய அந்த காலத்துல பெரிய ஜுப்பா அணிகிற பழக்கம் முதல்ல சொன்னது போல அது நிறைய கல்லு போட்டு வச்சிருக்கிறார் இது மாதிரி சின்னதில்லை அவருடைய முந்தான பெருசு அது நிறைய கல்லு போட்டுக்கொண்டு அந்த கல்லால அவர் அடிச்சுக்கிட்டே போறார் யாரே முகமது ரசூல்லா சலாஸ் சகிக்க முடியுமா இன்னைக்கு யாராவது போய் தொழுக போய் கூப்பிடுறோம் பின்னால ரெண்டு பேரும் இந்த கல் எடுத்து அடிச்சா என்ன செய்வோம் போங்கடா நீங்களாச்சும் உங்க தொழுகாச்சு எப்படியோ நாசமா போங்கடா வந்துட மாட்டோம் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அரை சொல்ல ஒன்னும் சொல்லலே கொண்டே இருக்கிறார்கள் எத்தனை காயப்பட்டிருப்பார்கள் என்னென்ன வேதனைப்பட்டிருப்பார்கள் அப்ப அந்த சஹாபி அவர் அப்ப முஸ்லிமா இல்லை அந்த சந்தையில ரசூல்லா பாக்குறார் பின்னால போற நபர் கல்லால் அறியிற பாக்குறார் பார்த்துட்டு வேறொருத்த கேட்கிறார் முன்னால போறவர் யார் குடுல ஆயிரா இல்லா துளியை சொல்றாரு அவர் யார் அவர் முகமது சல்லா அலி சொல்லிட்டார் பின்னால போறவர் யார் அவருடைய செச்சா சொந்த செச்சா கல்ல போயிட்டே இருக்கிறார் ரசூல்லா போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இது மாதிரியாக சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இல்லல்லா லாயிலாக இல்லல்லா இறை மண்ணுடைய ஆணைதான் இந்த உலகத்தில் நடக்கும் அவன் நாடியதான் நடக்கும் நாம் அவனால் படைக்கப்பட்டவர்கள் நாமுடைய கவனம் ஹாலிக்கின் பக்கம் தான் இருக்க வேண்டும் மஹ்லூக் எதுவும் செய்யாது சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் எதுவும் செய்யாது அவன் சிருஷ்டிகர்த்தா அவன் தான் செய்கிறான் என்ற சிந்தை என்று சொல்லி சொல்லி சிந்தனை ஒருமையை ஏற்படுத்தினார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையும் பதிமூணு வருஷ காலத்தினுடைய வாழ்க்கையில மக்களுடைய சிந்தனையை ஒருமைப்படுத்தினார் அதன் மூலமாகத்தான் இந்த பாருலகிலே கியாமத்து வரை அவர்களுடைய வழிக்கு ஜெயம் கொடுத்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது அந்த சிந்தனை ஒருமை ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது இன்று நாம் பிளவுபட்டிருப்பதற்கு காரணமே நம்முடைய சிந்தனைகள் வேறுபட்டிருப்பதுதான் ஒரே சிந்தனை நம்ம எல்லோருக்கும் ஒரே சிந்தனை இருக்க வேண்டும் என்னால் நாம் ஒன்றுபட்டு இருக்க முடியும் நம்முடைய சிந்தனைகள் வேறுபடுவதுதான் நம்மை வேறுபடுத்தி விடுகிறது அந்த சிந்தனை ஏற்படுத்தி அங்கேதான் குரான் இறங்க ஆரம்பிக்கிறது சிந்தனையை ஒருமைப்படுத்துவதற்காக வேண்டி என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ சொல்கிறார்கள் அந்த சமயத்தில் இறங்கிய ஆயத்துகள் எல்லாம் கியாமத்து சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் மறுமை சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் அல்லாஹுடைய அட்டாட்சி சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் அல்லாஹுவை விளங்குவதற்கு வேண்டிய ஆயத்துகள் குரானிலே ஐநூறு ஆயத்து தான் சட்டம் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் மிதமெல்லாம் அல்லாஹுவை விளங்குவதற்காக அல்லாஹுடைய சக்தி புரிவதற்காக அல்லாஹுடைய மான் மான்மியத்தை புரிவதற்காக அல்லாஹுடைய வலுப்பத்தை வழங்குவதற்காக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சும்மா அல்லாங்கிறது நம்ம கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு உருவம் அல்ல ஏதோ நம்ம ஏதாவது ஒன்று பயப்படுறதுக்கு ஒன்று வேணுமேங்கிறதுக்காக அல்லான்னு நம்ம கற்பனை பண்ணல சில அப்படி நினைப்பு வரலாம் சைத்தான் நினைப்பு போடலாம் என்னவாவது இருந்தா தானே பயக்க முடியும் அதுக்காக என்ன பண்றது ஒரு அல்லா நினைச்சு வச்சுக்கலாம் இல்ல அல்லா இருக்கிறான் அவன் தான் ஆளுகிறான் உண்மை நாங்கள் ஹதீஸில் துவாவிலே இருக்கிறது இன்னக்கு நிச்சயமாக நீ இப்படிப்பட்ட ரப்ப இல்ல எப்படிப்பட்ட ரப்பு நாங்களாக கற்பனை செய்து கொண்ட ரப்ப இல்ல நீ நீயாக இருக்கிற ரப்பு நீ நீயாக இருக்கிறாய் நாங்கள் உண்டாக்கி ரப்பல்லை இப்படி சொல்லி சொல்லி அவர்களை ஒருமுறைப்படுத்தி எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிகளை எல்லாம் சொல்லி தந்தான் இவாதத்தை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் பின்னாலே முதல்ல சொல்லித்தது அல்லாஹால இந்த உலகத்தில் நீங்க நீதியாக நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமாக யாருக்கும் உங்களால எந்த தொல்லையும் வரக்கூடாது யாருக்கும் உங்களால எந்த தொந்தரவு வரக்கூடாது இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு சொல்லுகிறோம் வல்லரசுகளுக்கும் சொல்லுகிறோம் எங்களால யாருக்கும் துன்பம் வராது யாராவது யாருக்காவது துன்பம் கொடுத்திருந்தால் அவர்கள் எங்களை மீறி செய்கிறார்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ நீங்கள் செய்யுங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் நிச்சயமாக இந்த செய்தி எங்க போக வேண்டுமோ அங்கெல்லாம் போகும் சில பேர் சொல்லுகிறார்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க நீங்க இப்படி எல்லாம் ஓபனா பேசுறீங்கன்னா உங்களை பிளாக் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க நான் சொன்னேன் இப்ப என்ன நம்ம ஒயிட் லிஸ்ட்ல இருக்கிறோம் பிளாக் நெய்வேலி பிளாக்ல இருக்கிறோம் நம்ம நம்ம என்ன ஒயிட் லிஸ்ட்ல எப்பங்க இருந்தோம் பிளாக் லிஸ்ட் தான் இருக்கிறோம் எழுதி கேட்டோம் இப்ப இந்த இந்த இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாலே ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை ஒரு ரயில்ல ராமநாதபுரத்துல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கிறேன் ராத்திரி அங்கதான் ஏறேன் ஏறி மெட்ராஸுக்கு போறதுக்காக இருக்கிறேன் அப்ப சாப்பிடும்போது கூட ஒருத்தர் இருந்தார் அப்ப அவர் சொன்னார் நான் வந்து ஏதோ சிபிஐல இருக்கிற பெரிய ஆபீசர் சொன்னார் எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன என்ன கேட்டார் என்ன கேட்டார் தெரியுங்களா ராமநாதபுரத்துல அவரு எதேச்சியா ஏறி இருக்கிறார் நானும் எதேச்சியா ஏறி இருக்கிறேன் அவர் என்ன கேட்டார் நீங்க தானே ஹலீல் அமத் கீரனூரிங்கிறவருன்னு கேட்டார் என்னன்னா உங்க பேர் ஏற்கனவே எங்க இருக்குன்னு சொன்னார் உங்ககிட்ட இருக்கிறது என் பேர் உங்ககிட்ட இருக்கிறது அல்லாவிட்டே சொர்க்கத்துடைய லிஸ்ட்ல என் பேர் இருக்கிறதுக்கு அர்த்தம் நீதியாக நான் நடந்தான் அதனால சோதரர்களை உண்மை உண்மைதான் அதனால சொல்லத்தான் வேணும் அல்லாஹால அவர்களை அந்த பன்னிரண்டு வருஷ காலத்தில் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி முதல் சொன்னது உங்களால யாருக்கு தொல்லை வரக்கூடாது நீங்க எந்த தொல்லை வந்தாலும் சகிச்சுக்கங்க எந்த தொல்ல வந்தாலும் உங்களுக்கு வந்தா அதை சகிச்சுக்கங்க ஆனா தீனுக்கு வந்தா சகிக்காதீங்க மார்க்கத்துக்கு வந்தா சகிக்காதீங்க அதை மாத்த பாருங்க அதுக்காக உதைக்காதீங்க அதை மாத்த பாருங்க ஆனா உங்களுக்கு வந்தா சகிச்சுக்கலுங்க இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ அனில் ஃபஹ்ஷா வல் என்னாரில் பஷாய் வல் முன்கர் யாயதுக்கும் அல்லக்கும் ததக்கரும் தாய்க்கு எவ்வளவு அழுத்தமான ஆயிட்டு பாருங்க சோதர்களே வெறும் நீங்க இல்ல பூரா உலகமும் பார்க்கணும் குரான் பார்க்கணும் குரான் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் செய்திட முடியாது நம்மளை அசைக்க முடியாது ஆனா குரான் இருக்கணும் கல்வியில் இருக்கணும் கையில இருக்கணும் வாழ்க்கையில இருக்கணும் ஈமான்ல இருக்கணும் அறிவை அறிவை குரான் ஆட்சி செய்யணும் நம்முடைய அறிவு குரான் ஆட்சி செய்யக்கூடாது அறிவை குரான் ஆட்சி செய்யணும் இன்னல்லாக யாமுடு அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் இது அகல் முதல்ல நீரம் இந்த ஒண்ணு பத்தாதுங்களா இது அல்லாவுடைய உத்தரவு வெறும் கோர்ட் உத்தரவு இல்ல இன்னைக்கு இங்க ரெண்டு உத்தரவு இருக்கும் நாளைக்கு மாறி போயிடும் கோர்ட்டே காணாம போயிடுமே கோர்ட்டே காணாம போயிருங்கல்ல மூணா இருந்து ஒன்னா போயிடும் என்னங்க இப்படி ஆக்கிட்டீங்க நாங்க ஒண்ணு கோர்ட்டை கலைக்கல சுருக்கி இருக்கிறோம் மூணு கலைச்சிட்டீங்களா ரெண்டு சுருக்கி இருக்கவன் மண்டை பிச்சுக்கிறான் பெரிய பெரிய படிச்ச அறிவாளி எல்லாம் சோதரே ஆற்றல் இது மாறாது இந்த கோர்த்து மாறாது அல்லாஹருடைய கோர்ட் என்றைக்கு நிறுவப்பட்டதோ அன்றையிலிருந்து இன்று வரை இனி என்றும் வரை நீதி எந்த காரியத்தில் நீங்க நீதியாத்தான் நடக்கணும் நீதிக்கு மாறாக நடக்கிறவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு உரிமை பெற்றவன் இல்லை அப்படி வர நடந்துட்டா உடனே தௌபா செய்யணும் வல் இஹ்சான் அடுத்து சொன்ன இஹ்சான் அதுல வேற அதுல சொன்னாலே போதும் இஹ்சான் சொன்னார் என்ன அர்த்தம் நீங்க நீதி நடத்துறோம் நீதியாக நடக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு யாரையும் துன்புறுத்தி விடாதீர்கள் அழகாகவும் நடங்கள் விளங்க வேண்டிய விஷயம் சகோதரர்களே எவ்வளவு அதற்கு பிறகு எஹசான் என்ன தேவை எஹசான் அழகாக்குறதுன்னு அர்த்தம் ஹசன் ஹசுண்டா அழகு எஹசான் அழகாக்குறது நீதியா நடங்க நீதியா நடக்கிறதுக்காக யாரை மிதிச்சு தள்ளி நான் தான் இருக்கிறேன் அதனால என்னால எதுவும் செய்ய முடியாது இல்ல எல்லாரும் அரவணைச்சு கொண்டு போங்க எக்ஸானுக்கு அதான் அர்த்தம் அரவணைச்சு கொண்டு போங்க அழகாக கொண்டு போங்க நீதியாக நடங்க அழகாக கொண்டு போங்க அடுத்தது சொன்னா நான் தான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்காதீங்க வைத்தா இது குருவா சொந்தக்காரர்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க அல்ல முதல்ல சொந்தக்காரர்களுக்கு கொடுக்க சொல்றான் வயல்ஹானில் ஆய்வல் முன்கர் கெட்டது அருவருக்கத்தக்கது அட்டூழியம் இவைகளை அல்லா வெறுக்க இவைகளை விட்டு அல்லா தடுக்கிறான் லா இஜ்ரி மன்னக்கும் ஷனான் கௌமின் அலா அல்லா தாதிரு யஅதிரு வ அக்ரபு தக்வா லா இஜ்ரி மன்னக்கும் ஷனான் கௌமின் ஏதாவது ஒரு கௌமின் மீது நீங்கள் கோபப்படுகிற காரணத்தினாலே ஆனா அல்லா தாதிரு நீங்கள் நீதியா நீதிக்கு மாறாக நடப்பதற்கு அது உங்களை தூண்டக்கூடாது எந்த கோவு நம்மளை கோவப்படுத்தினாலும் சரி அவங்க நம்மளை கோவப்படுத்துறாங்க நம்மளை தீவிர விசாரணை செய்யறாங்க நம்ம மேல கேஸ் போட பாக்குறாங்க நம்ம அதை செய்யறாங்க இது சொல்றாங்க நம்மளை எரிச்சல் ஊட்டுறதுக்கு நமக்கு கடுப்பு உண்டாக்குறதுக்கு என்னென்ன வேணும் அதுவெல்லாம் செய்கிறார்கள் ஆனால் லா எஜ்ரி மன்னக்கும் ஷனான கோமின் அல அல்லா தாவீரு நீங்கள் எரிக்கு மாறாக நடக்க உங்களை தூண்டக்கூடாது மாறாக எதிரு எதிரு நீதியாக நடங்கள் நேர்மையாக நடங்கள் நியாயமாக நடங்கள் ஒழுங்காக நடங்கள் இதற்கு மாறாக நடக்க உங்களுக்கு உரிமை இல்லை அதான் அல்லா தாதிரு உ அகலவலை தக்குவா நேர்மைதான் நீதிதான் ஒழுக்கம் தான் தக்குவாவுக்கு உகந்தது தக்குவா தக்குவாங்கிற சரியத்துக்கு மட்டும் உள்ளது ஆனால் இந்த உலகத்தில் நீதியாக நடந்தால் தான் நேர்மையாக நடந்தால் தான் நீங்க சீராக நடந்தால் தான் உங்களுடைய தக்குவா பாக்கி இருக்கும் இல்லையானா பள்ளிவாசல் வந்து தக்குவா குனிஞ்சு நிற்கிறார் ஆனா நீதியா நடக்கலே வட்டி வாங்கினாலும் நீதிக்கு தான் லஞ்சம் வாங்கினாலும் நீதிக்கு தான் பொய் சொன்னாலும் நீதிக்கு தான் புறம் பேசினாலும் நீதிக்கு அடுத்த பொண்ணை ஏறிட்டு பார்த்தாலும் நீதிக்கு தான் எல்லாம் நீதிக்கு தான் அடுத்தவனுடைய அஞ்சு காசை வச்சுக்கிட்டு ஏமாத்தான நீதிக்கு மாத்தம் தான் ரெண்டு ஐம்பது பைசா ஒட்டி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா லாபம் எவ்வளவுங்க ரெண்டு ஐம்பது பைசா ஒட்டி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா லாபம் எவ்வளவுங்க நாலு ரூபா இது எத்தனை வச்சுங்க நானூறு பெர்சன்ட் லாபமா அடி அல்ல உனக்கு மூளை இதுக்கா கொடுத்தா நானே வாங்கியிருக்கிறேன் என்கிட்ட ஒரு காசு இருக்கு அப்படி யாரும் பார்க்கலன்னா வாங்க நான் காமிக்கிறேன் சோதரர்களே அல்லாஹ் அறிவை அதற்கு கொடுக்கவில்லை ஆகையினால் நீங்கள் நீதியாக நீதிக்கு மாறாக நடந்து உங்களால இது அல்லாஹு தால சொல்லிட்டான் அதே போல வலா தவக்குழு அம்பாலக்கும் மயிலுக்கும் பாத்தில் யாருடைய காசையும் அநீதியாக சாப்பிடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்க சம்பாதிச்ச உங்க நீங்க உழைச்ச காசு மட்டும்தான் உங்களுக்கு அகலால் அடுத்தவங்களுடைய உழைப்பில் நீங்கள் நீங்க சாப்பிடுவீர்களானால் அடுத்தவர்களுடைய நிலையை நீங்கள் குளிர்காய்வீர்கள் நீங்கள் நரகத்தில் இருக்கிறீர்கள் இந்த ஏகுலு நபி நானா அவர்கள் சோறு சாப்பிடவில்லை நரகத்துடைய நெருப்பை சாப்பிடுகிறார் இதை விட யாராவது சொல்ல முடியுமா இதுதான் எங்களுடைய கொள்கை இதைத்தான் அந்த சொல்ல பரத்தினார் எந்த இடத்துல போனாலும் நீதி நேர்மை ஒழுக்கம் அவ் ஊவிலாகது நீங்க எங்கேயாவது யார்ட்டாவது வாக்கு கொடுத்திருந்தா அதை காப்பாத்தணும் இல்லங்க தெரியும் அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டீங்களா சொன்ன சொன்னதுதான் அதுல மாத்திரம் நடக்க முயற்சி பண்ணக்கூடாதுங்க நான் சொன்னேன் தான் என்ன சொன்னேன் தான் நிச்சயமா கூடாது அவுகூபிலாக இன்னல் அகத மசூலா எங்களுடைய நீங்கள் யாருக்கு யாரிடம் வாக்கு கொடுத்திருக்கிறீர்களோ அந்த வாக்கை பற்றி கியாமத்திலே நீங்கள் கேட்கப்படுவீர்கள் சோழ இந்த இடத்துல அவனை குறிப்பிட விடுறேன் நாம் இந்தியாவினுடைய குடிமக்களாக இருக்கிற காரணத்தினாலே இந்திய நாட்டுக்கு விசுவாசியாக நடப்பதற்காக நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம் இந்த செக்யூலரிசம் ஆட்சியிலே நாம் வாழுகிறோம் இந்தியாவுக்கு விசுவாசமாக வாழுகிறோம் இந்த பாரத நாட்டுடைய இறையாண்மையை காப்போம் இந்த பாரத இஸ்லாத்திற்கு நாம் எங்குமே விசுவாசமாக இருப்போம் என்று நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம் இந்தியாவினுடைய இந்திய குடிமகனாக இருப்பதற்கு அர்த்தமே இதுதான் இந்தியாவிலே இருந்து கொண்டு இந்தியாவுக்கு மாறாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மாறாக நாம் நடப்போமே ஆனால் நாம் மறுமை விசுவாசிகள் இல்லை அதாவது இந்தியாவுக்கு விசுவாசிகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அல்லாவுடைய விசுவாசிகளே இல்லை ஏனென்றால் அல்லாஹ் நம்முடைய எக்ரிமெண்ட்டை காப்பாற்றும்படி சொல்லி இருக்கிறார் நாம் இந்திய குடிமகனாக இருப்பதற்கு அர்த்தமே இந்தியாவுடைய எல்லா சட்டங்களையும் அது மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத வரை அந்த சட்டங்களை பேணி நடப்பது நம் மீது தொழுகை எப்படி கடமையோ அதே போல கடமை உதாரணம் இப்படி கேளுங்க ரயில்வே டிக்கெட் வாங்குறது என்னங்க பரதா வாஜிபா சுன்னத்தா முஸ்தாபா முபாஹா வாங்கலாம் வாங்கலாம் இருந்தா இருந்துக்கலாம் அப்படி இல்ல பரதா ஐன் தொழில் பரவா இது மாதிரி இந்தியாவினுடைய சட்டப்படி ரயில்ல பிரயாணம் செய்யறதா இருந்தால் டிக்கெட் வாங்குறோம் டிக்கெட் வாங்குறது ஐ இதே போல என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டங்களை பின்பற்றுவது நம்ம கடமை என்று சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல நாம் நம்மை போன்று இந்தியாவுக்கு விசுவாசிக்கலாம் வேறு யாரும் இருக்க முடியாது ஆகையினால நம்முடைய தியாகம் என்பது நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொண்டு நன்மையை நிலைநாட்டுவதுதான் நமக்கு இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிசயம் வந்திருக்கிறது அதிசயம் வந்திருக்கிறது லா தக்துலு உஸ்பூரன் ஒரு சிட்டுக்குருவியை கூட நீங்கள் கொள்ளாதீர்கள் பைன்னக்கும் துசலூனை ஓமல் கயாமத்தி திருமதியில அல்லது ஜாமி சலையில் இருந்து ரிவாயத்திருக்கு இந்த சிட்டுக்குருவி விளையாட்டு நேம ஜாமி இருக்கு ஒரு சிட்டுக்குருவியை நீங்கள் அநியாயமாக கொள்ளாதீர்கள் மனுஷனை கொள்ளாதீங்கன்னு சொல்லலே ஐம்பத்தெட்டு பேரை கொள்ளாதீங்கன்னு சொல்லலே ஆயிரம் பேரை கொள்ளாதீங்கன்னு சொல்லலே நூறு பேரை கொள்ளாதீங்கன்னு சொல்லலே ஒரு சிட்டுக்குருவி இதை விட சின்ன வசதி சொன்னா விளங்காது அதனால சிட்டுக்குருவி சொன்னது நம்ம சின்னதுன்னு சொல்றதா சிட்டுக்குருவி சொல்லவில்லை அதே நேரம் சொன்னாங்க ஒரு சிட்டுக்குருவியை கூட சிட்டுக்குருவியை கொள்ளாதீர்கள் அர்த்தம் அல்ல அந்த அதிசுக்கு சில சமயங்கள் அதிசுக்கு அர்த்தம் சொல்லும் போது இதுதான் அர்த்தம் ஆனா எப்படி வேண்ட வைக்கிறதுன்னு தெரியல உலமாக்கள் கூட தடுமாறுறாங்க நீங்க சிட்டுக்குருவியை கொள்ளாதீர்கள் அதுக்கு அர்த்தம் ஆனா நான் அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது எப்படி சொல்லுவேன் எல்லா ஹதீசையும் எல்லா ஆயத்தையும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு ஹதீஸ் சொல்லணும் சிட்டுக்குருவியை கூட கொள்ளாதீர்கள் சிட்டுக்குருவியை கொள்ளாதீர்கள் அல்ல சிட்டுக்குருவியை கூட கொள்ளாதீர்கள் என்ன அர்த்தம்ப்பா மத்தது கொள்றத பத்தி நினைக்கவே முடியாது எப்ப சிட்டுக்குருவியே கொல்லக்கூடாதோ ஒரு ஆட்டை கொள்ளலாமா அதீசர் வந்திருக்கு லா தஸ்பஹன்ன ஷாத்தன் தாத்த தர்ரின் பால் கொடுக்கிற ஆட்டை நீங்கள் அறுத்து சாப்பிடாதீர்கள் நண்பர்களே பால் குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்குது நீங்க பிஸ்மில்லாஹி வல்ல பரக்கத் அலா பரக்கத் எல்லாம் நினைச்சிட்டீங்க என்னாலும் குட்டி உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் எவ்வளவு கவலைப்படுகிறீர்களோ அதை விட அதிகமாக ஆட்டுக்குட்டியை பற்றி அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே கவலைப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை என்று யாராவது சொல்வார்கள் ஆனால் நாம் சொல்லுகிறோம் நாங்கள் வந்த வழி அங்கள் வந்த வழி ஆட்டை பற்றி அல்ல பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பற்றி கூட முகமது சல்லா அலி வஸல்லம் எப்படி ஈது தொகையை பற்றி சொன்னார்களோ பரந்துரையை பற்றி சொன்னார்களோ ஹஜ்ஜை பற்றி சொன்னார்களோ ஜக்காத்தை பற்றி சொன்னார்களோ மற்ற காரியங்களை பற்றி சொன்னார்களோ இதையும் சொன்னார்கள் பால் கொடுக்க இருக்கிற ஆட்டை அழுத்து சாப்பிடாதே சிந்திக்க முடியல யாராவது அதே போல குரானிலே வந்திருக்கிறது கொல்லாதீர்கள் கொல்லாதீர்கள் அப்படி கொள்ளுவீர்களே ஆனால் மன் கத்தல் நஃப்சன் ஃபைன்னமா ஃபைன்னமா ஃபைன்னஹு கத்தரன்னா ஃபகன்னமா கத்தலன்னாஸ் ஜமீஆவா தெளிவாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே எங்க குரான் மறைஞ்சதா ஒளிஞ்சதா மாத்தம் இருக்கா திருத்தம் இருக்கா ஆயிரத்தி நாலு வருஷமா குரான்ல ஒரு புரிய கூட மாத்தப்படலை பைபிள் ஆராய்ச்சி செய்தாங்க எனக்கு சொல்ல நேரம் இல்லை நான் சீக்கிரம் முடிக்கணும் நிறையவும் சொல்லணும் பைபிளை பத்தி ஆராய்ச்சி செய்தாங்க நான் நினைக்கிறேன் இதுல லண்டன்ல நினைக்கிறேன் அல்லது அங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல அதுக்காகவே ஒரு குழுவை வச்சாங்க பைபிள்ல எத்தனை மாத்தங்கள் இருக்கு முன்னாள் இப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னால இப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னால இதே போல மற்ற வேதங்கள் ரிக்கு வேதம் இருக்கு எஜூர் வேதம் இருக்கு அதர்வன வேதம் இருக்கு இதை பத்தி எல்லாம் மத்த நிறைய ஆராய்ச்சி இப்ப குறிப்பா பைபிளையும் குரானையும் எடுத்துக்குவோம் பைபிளை பற்றி ஆராய்ச்சி செய்தாங்க ஏறக்குறைய இரண்டாயிரத்துக்கு அதிகமான வித்தியாசம் உள்ள பதிப்புகள் கிடைத்தன இரண்டாயிரத்துக்கு அதிகமான வித்தியாசம் அதாவது ஒவ்வொரு பதிப்புலையும் ஆயிரம் ரெண்டாயிரம் வித்தியாசம் அப்படி ஆயிரம் இரண்டாயிரம் வித்தியாசம் உள்ள ரெண்டாயிரம் பதிப்பு கிடைச்சிருக்கு ஆனா குரானில ஒரு இருநூறு இடத்துல தவறாக அந்த காலத்துல கையில் எழுதுறாங்க குரான் அச்சு போடுறது கையில் எழுதி அச்சு போடுவாங்க இப்ப மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்ட் அதெல்லாம் இல்ல அதனால கையில் எழுதி அச்சு போடணும் அப்படி அச்சு போடும்போது கையில எழுதினவருடைய காத்திப் அப்படின்னா எழுதியவர் எழுதியவருடைய தவறாக ஒரு இருநூறு தவறுள்ள பிரதிகள் கிடைச்சிருக்கே தவிர குரானில் எந்த மாற்றமும் இதுவரை ஆயிரத்தி நானூறு வருஷமா இல்லை இந்த ஆயத்து அன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு மண் கத்தல நர்சன் யார் ஒருவர் ஒரு ஒரு மனிதனை கொள்வானோ கண்ணமா கத்தனா சஜமியா இந்த உலகத்தில் யாரும் சொல்லாத கொள்கை பூரா மனித சமுதாயத்தையும் கொன்ற மாதிரி ஒரு மனுஷனை கொலை செய்தால் அநீதியாக ஒரு மனிதனை கொலை செய்தால் மனித சமுதாயத்தையே கொண்டு குவித்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு ஒருத்தனை கொண்டவன் நாளைக்கு ரெண்டு பேரை கொள்ளுவான் ரெண்டு பேரை கொண்டவன் இருபது பேரை கொள்ளுவான் இருபது பேரை கொண்டவன் இருநூறு பேரை கொள்ளுவான் பிறகு கொல்லப்பட்டவர்கள் திருப்பிக் கொள்ள ஆரம்பிச்சா இருநூறுக்கு முதல்ல நானூறு நானூறுக்கு முதல்ல எட்நூறு எட்நூறுக்கு முதல்ல எட்டாயிரம் ஒருத்தரை கொல்ல ஆரம்பிச்சால் அது தொடரும் கொலை என்பது தொடர் நிகழ்ச்சி வறந்து விடாதீர்கள் எங்கே நடந்தாலும் கொலை என்பது தொடர் நிகழ்ச்சி அது அங்கும் அதுதான் இங்கும் அதுதான் என்றும் அதுதான் யார் ஆரம்பித்தார்கள் என்று பார்க்க வேண்டும் அந்த திறனேற்றவர்கள் இதை விசாரிக்க வரக்கூடாது ஆகும்போது என்ன சொல்லுவாங்க இவர் இவரை கொண்டுட்டார் அவர் அவரை கொண்டுட்டார் அப்படி கொண்டுட்டார் இப்ப உள்ளதை இதை விசாரணை பண்ண இது எங்கிருந்து வந்துச்சு இது எதனால நடந்துச்சு அது எதனால நடந்துச்சு அது எதனால நடந்துச்சு அது எதனால நடந்துச்சு மூலத்தை கண்டுபிடிக்க முடியாத மூளை கூட உங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் வருத்தப்படுவதை தவிர வேறொன்று செய்ய தெரியவில்லை மன் அஹயாஹா அடுத்த ஆயத்தில் யார் கொலை செய்யப்பட வேண்டிய இடத்தில் கொலை செய்யப்பட விடாமல் அவரை தடுத்து நிறுத்தி விடுவாரோ கண்ணமாக ஜெமியா அவர் மனித சமுதாயத்தையே உயிர்ப்பித்த மாதிரி இதைவிட அழுத்தம் திருத்தமா யார் சொல்ல முடியும் நண்பர்களே இதைவிட ஆழமாக யார் சொல்ல முடியும் ஒருத்தனை கொண்ட புற உலகத்தை கொண்ட மாதிரி ஒருவரை ஹயாத்தாக்கிறார் என்ன அர்த்தம் கொலையை விட்டு அவரை பாதுகாத்தால் தப்புவித்தால் அவ்வுலகத்தையே மனித சமுதாயத்தையே பாதுகாத்த மாதிரி அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கா மாத்தீர்களா இது போல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால எந்தெந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது சத்தகூனு பாதி சத்தகூனு பாதி ஃபி எனக்கு பின்னாலே என்னுடைய சமுதாயத்திலே ஃபித்னாக்கள் வரும் ஃபசாதுகள் வரும் குழப்பங்கள் வரும் அபிப்பிராய வேதங்கள் வரும் என்னென்னவோ நடக்கும் இனிஸ்தத காது திறந்து யாருக்கெல்லாம் எத்தி வைக்க வேண்டுமோ எத்தி வையுங்கள் தகூனல் மக்தூல லல் காத்தில ஃபஃபால் எங்கே குழப்பங்கள் நடக்கிறதோ அங்கே உன்னால் முடியுமானால் கொல்லப்பட்டவனாக ஆகுவதற்கு கொல்லுகிறவனாக ஆகாமல் கொல்லப்பட்டவனாக ஆகுவதற்கு உன்னால் முடியுமானால் ஃபஃபால் நீ கொல்லப்பட்டவனாக ஆகு கொல்லுகிறவனாக ஆகாது இதை விட வேற வேணுமா அந்த வழியில வந்தவர்கள் நாம் இன்றைக்கும் அதுவேதான் எங்களுடைய வழி இன்றைக்கும் அப்படித்தான் நடக்க முயற்சிக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை எங்காவது மாறு நடந்திருக்குமானால் அது அவர்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்ததை தவிர இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்ததல்ல முஸ்லீம்களுடைய அங்கீகாரம் பெற்றதல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை யாராவது குறை கூறி பேசுவார்களே ஆனால் அவர்கள் எங்கோ அனுபவிப்பார்கள் என்று சொல்ல விரும்பவில்லை இங்கேயே அனுபவிப்பார்கள் என்பதை தெல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் முஸ்லிம் சமுதாயத்துடைய அங்கீகாரம் அதற்கு கிடையாது அது தனிப்பட்ட நபர் செய்த இண்டிவிஜுவல் குற்றம் செய்திருந்தால் அது அவரை பொறுத்தது நமக்கு அப்படி சொல்லப்படவில்லை அதனாலே உதாரணமா உலகத்தில் கெட்டதை ஒழிக்கிறோம் முதல் நாங்கள் தான் தனிப்பட்ட நபர் செய்த இண்டிவிஜுவல் குற்றம் செய்திருந்தால் அது அவரை பொறுத்தது நமக்கு அப்படி சொல்லப்படவில்லை அதனாலே உதாரணமா உலகத்தில் கெட்டதை ஒழிக்கிறோம் முதல் நாங்கள் தான் உதாரணமா லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கு பாருங்க சுபகான் அல்லா இப்போது லஞ்ச துறையில் உள்ள அல்லது சிபிஐயில் உள்ள அவர் மேலேயே கேஸ் போட்டிருக்கு நேற்று முந்தா நாள் பேப்பர்ல அதே மாதிரி விபச்சாரத்தை ஒழிக்கிறது லஞ்சத்தை ஒழிக்கிறது வட்டியை ஒழிக்கிறது அநீதத்தை ஒழிக்கிறது அடுத்த வருஷத்தை அபகரத்தை ஒழிக்கிறது கலப்படத்தை ஒழிக்கிறது கடத்தரை ஒழிக்கிறது இதிலெல்லாம் இஸ்லாம் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அந்த மனோபக்குவத்தை தான் ஏற்படுத்தினார்கள் அந்த சிந்தனை ஒற்றுமை தான் ஏற்படுத்தினார்கள் உலகத்திலே ஏழையாக வாழ்வது என்பது இயற்கை ஆனால் அநியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆணை வாழறாங்க ஏழையா வாழலாம் மெத்தையில படுத்தா தான் தூக்கம் வருதா ரோட்ல படுத்து கல்லு மேல படுத்து ஜல்லி கல்லுல படுத்து தூங்குறாங்க பார்த்தது இல்லையா தூங்குறானே எத்தனை பேர் ரோட்ல பிளாட்பாரத்தில் படுத்து தங்களுடைய வாழ்க்கை கிடைக்கலையா நாங்கள் அதற்கு தயார் எங்களுக்கு பணமும் தேவையில்லை பதவும் பதவியும் தேவையில்லை பட்டமும் தேவையில்லை நீதி வேண்டும் நேர்மை வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் யாராவது இந்த சமுதாயத்திலே இதற்கெல்லாம் மாறாக நடந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட குற்றமே தவிர சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குற்றம் அல்ல ராசிவல் முர்த்தஷி பின்னார் சுல்லாசா போய்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல ரோட்ல வச்சிருந்த வைக்கிற பழக்கம் ஒரு கோதுமை குயில் இருந்துச்சு மர அலா தா அலா சுபரத்தி தா அலா சுபரத்தி தாவில் அதாவது கோதுமை குவிய குவிக்கப்பட்டிருந்துச்சு ரசூல்லா அந்த பக்கம் போனாங்க ரசூலாபுரம் போய்கிட்டே இருக்க வேண்டியதானே ஆனால் ரசூலுடைய கவனம் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் அவர் வெறும் மச்சிதிலே தொழுகைக்கு வழிகாட்டி தந்தவர் இல்ல இந்த உலகத்திலே அரசியல் நடத்துவதற்கு வழிகாட்டி தந்தார் ஆன்மீக வழிகாட்டி மட்டுமல்ல அரசியல் வழிகாட்டியும் கூட அரசியல் வழிகாட்டி மட்டுமல்ல உள்ள என்னென்ன பிரச்சனைகள் எந்த காலத்தில் வந்தாலும் அதற்கு அனைத்துக்கும் வழிகாட்டி முகமது சல்லா அலிஸ் பாருங்க கடையில் போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திடீர் சோதனை ரேஷன் கடையில் நடத்தினார் பத்திரிகையில் வருதா இல்லீங்களா அந்த பத்திரிகையில வர்றதுக்காகத்தான் சில பேர் சோதனையா எடுத்துறாங்க அது தெரியுங்களா திடீர்னு ரேஷன் கடையில சோதனை அது எப்படி போட்டோகிராஃபர் அங்க இருந்தாரு அது எப்படி போட்டோகிராஃபர் அந்த நேரத்தில் அங்க நின்றாரு அது போ அப்ப போட்டோகிராஃபர் வந்தா தானே எதே போவார் கிடைக்கே எப்படி கார்கள் நீதி கொடுக்கறது கலெக்டர் போனா போட்டோகிராஃபருக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு நம்ம கொடுக்கணும் கலெக்டர் வாங்கணும் அது அவர் கிளிக் கிளிக் அடிக்கிற வரைக்கும் நம்ம நிக்கிறோம் அவர் நாங்க வர தயார் இல்லை காருக்கிற நிதியே போட்டோ எடுக்கிறதுக்கும் பேப்பர்ல வர்றதுக்கும் தானே குடிச்சிருக்கிறாங்க போல தெரியுது நம்மள சொல்ல புது உலகத்தில் நடக்கிறத சொல்றேன் ரசூலுல்லாஹி அகில உலகத்துக்கு வழிகாட்டியாக வந்தவர்கள் இன்றைக்கு நூல் எழுதியவர்கள் கூட முதல் மனிதராக முகமது சல்லல்லா அலைஹா தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நாளைக்கு எழுதினாலும் அதுதான் நாளை மறுநாள் எழுதினாலும் அதுதான் கியாமத் வரை முகம்மதை விட முந்திய ஒரு நபர் இந்த உலகத்திலே பிறக்க முடியாது சல்லல்லா அலைஹி ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாங்க கோதுமை குயிலுக்குள்ள கைவிட்டாங்க கைவிட்டா உள்ள ஈரமா இருந்துச்சு எடுத்து கேட்டாங்க மாஹாதா இது மாதிரி ஒரு வார்த்தை கேட்டாங்க என்ன எப்படி செஞ்சிருக்கிறீங்க உள்ள ஈரமா இருக்கு மேல குயிலா இருக்கு மேல காஞ்சிருக்கு ஈரமான கோதுமையை நிறுத்தா இடையில குறையும் தண்ணி சேர்த்து நிறுக்கப்படும் அதனால நம்ம பழக்கமே தண்ணி போட்டு நிற்கிறதா தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல தண்ணி பொருள் போட்டு இருக்கிறது ஏதாவது ஒண்ணு என்னன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நான் தண்ணி ஊற்றி வைக்கல எடையை கூட்டி காண்டிருப்பதற்கு நான் தண்ணி ஊத்தல நான் இருக்கும்போது லேசான மலை தூரல் விழுந்துருச்சு ஒரு ஆத்திரியா இருக்கும் நினைக்கிறேன் மலை தூரல் விழுந்துருச்சு அதனால லேசா நனைஞ்சு போச்சு அதனால நான் என்ன பண்ணனேன் நனைஞ்சு போனதை உள்ள போட்டு நனையாத மேல போட்டேன் அப்ப ரசூல்லா சொன்னாங்க இல்ல மண் ரட்சமலை சரின்னா இந்த இடத்துல தான் சொன்னாங்க இது அவர் செஞ்சது என்ன பெரிய தப்புங்களா வேண்டாம் செஞ்சாரு நனைஞ்சு போச்சு பாக்குறவங்க நனைஞ்சு போனதை பார்த்தா வாங்க மாட்டாங்க அதனால பார்த்தா நனைஞ்சது உள்ள வச்சு காஞ்சது மேல போட்டார் அது இயற்கையில அவருக்கு ஏற்பட்ட நிர்பந்தம் சொல்லணும் ஆனா சொன்னாங்க நனைஞ்சது தனியா வச்சிருக்கணும் காஞ்சது தனியா வச்சிருக்கணும் அதுக்கு ஒரு வேலை சொல்லி இருக்கணும் இதுக்கு ஒரு வேலை சொல்லி இருக்கணும் அப்பதான் நீ மனுஷன் இல்லையானால் மனஷ யார் மோசடி செய்வார்களோ பலேசம் இன்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல நான் முகம்மதுடைய உம்மத்தை சார்ந்தவன் என்று சொல்லுவதற்கு உரிமை இல்லை என்னங்க சாதாரண ஒரு கோதுமை நினைஞ்சு போனதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் உயிர் போவதற்கு காரணமாக இருப்பவர்கள் முகமதியர்களாக இருக்க முடியுமா முகமது சல்லாஹ் உம்மத்தாக இருக்க முடியுமா அதை அங்கீகரிப்பவர்கள் முகமது சல்லாஹ் உம்மத்தாக இருக்க முடியுமா அப்படி ஒரு தீவிரவாதம் நடக்குமானால் அந்த இடத்திலே நாங்கள் எங்களை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் தியாகம் மலரட்டும் தீவிரவாதம் அறியட்டும் இதுதான் எங்களுடைய வாதம் எனவே சோதர்களே இங்க ஒரு கேள்வி வருது அப்படியானா நீங்க ஜிஹாத் ஜிஹாதின் குரான் வந்திருக்கேன் இந்த வாரத்தினோட ஒரு பத்திரிகை வந்திருக்கு பாகிஸ்தான்ல ஜிஹாத் என்ற வார்த்தையே கெட்ட வார்த்தையாக போய்விட்டது அதனால ஜிஹாத் சொல்ல பயப்படுறாங்களோ அப்ப குரான் ஜிஹாத் ஜிஹாத் வந்திருக்கு ஜிஹாத் சொல்ல யுத்தம் செய்யறதானே நீங்க யுத்தம் செய்யுங்க குரான் நிறைய வந்திருக்கு முஜாஹிது ஃபி பாதையில யுத்தம் செய்யுங்க வகாத்திலுஹும் அவர்களை கொல்லுங்கள் ஹைசு தகித்துமுஹும் எங்கே கிடைக்கிறார்களோ அங்கே கொல்லுங்கள் என்னெல்லாம் குரான்ல வந்திருக்கு அப்ப நீங்க யுத்தம் செய்ய சொல்லி குரான்ல இருக்கு ஜிஹாத் பெரிய நன்மை இன்னைக்கு ப- பெரிய அரசாங்கத்துக்கு அது பெரிய ஒரு பாரமா தெரியுது இந்த முஸ்லிம்கள் ஜிஹாதுக்கு தயாரா இருக்கிறாங்க வெறும் ஜிஹாதுக்கு தயாரா இல்ல ஜிஹாது செஞ்சு உயிர் போனா நேரா சொர்க்கத்துக்கு போகுது ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أموات بل أحياء عند ربهم அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களை நினைக்காதீர்கள் அவர் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் குரான் இருக்கு இதை பார்த்து தான் நடுகிறாங்க இவங்க ஜிஹாத் செய்யறவங்களாச்சு இவங்க யார காதல்களை கொள்ளுவாங்களே அல்லாஹ் நம்பாதவங்களை கொள்ளுவாங்களே ஆகினால்தான் இவங்க தீவிரவாதம் செய்யறாங்க இந்த தீவிரவாதத்தை ஜிஹாதோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள் ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு 12 வருஷ காலத்துக்கு பிறகு மதீனாவுக்கு போனார்கள் அங்கேயும் சுலேஹ ஹுதைபியா ஹுதைபியா உடன்படிக்கை வரை அதாவது இஸ்லாத்தை பரத்துவதற்கு உண்மையை எடுத்துச் செல்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் மறைத்து மறைத்து தான் இருந்தார்கள் சுலேஹ ஹுதைபியா அதாவது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்தை உண்மையை பகிரங்கமாக அரசர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இந்த நன்மையை பரப்புகிற வழியில யாராவது குறுக்கே வந்து நின்றால் அவர்களை தள்ளிவிட்டார்கள் அதற்கு பெயர் தான் ஜியார் நான் நல்லது செய்ய போறேன் அவன் நெருப்ப போறான் நான் அவனை தடுக்க போறேன் என் குறுக்க நீங்க வந்து தடுத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களை என்ன செய்ய முடியும் சொல்லி பார்த்தேன் கேட்கல அஸ்ரீம் தஸ்ரீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றாக வாழ்வீர்கள் ரசுல்லா கடிதம் மன்னருக்கு கேட்கல மாறாக உங்களை தீர்த்து கட்டுவேன் சொன்னார்கள் என்ன செய்ய முடியும் வேற வழி இல்லாம அவர்கள் நம்மை வெட்ட வந்தார்கள் திருப்பி அதை தற்காப்புக்காக வேண்டி ரசூலுல்லா அந்த வாளை தடுத்து நிறுத்துவதற்கு தங்களுடைய வாளை ஏந்த சொன்னார்களே தவிர அவர்களை வெட்டச் சொல்லவே இல்லை ஜியாத் என்பதற்கு பொதுவாக அர்த்தம் செய்யப்படுது யுத்தம் செய்வது என்று அர்த்தம் சொல்லப்படுது ஜியாதுக்கு யுத்தம் என்ற அர்த்தமே கிடையாது பிஹி ஜியாதன் கபீரா குரான் இருக்கு இந்த ஆயத்து ஜிஹாதுடைய அனுமதி கிடைப்பதற்கு முன்னால் இறங்கின ஆயத்து ஜிஹாதுடைய அனுமதி சூருல்லாய் செல்லல்லா சமர்ப்புக்கு கிடைப்பதற்கு முன்னால் இறங்கினாயத்து அப்ப அங்க அல்ல ஜிஹாது செய்ய சொன்னார் என்ன அர்த்தம் அவர்களுடனே நேர்மைக்கு வர வேண்டும் என்று அவர்களுடனே வாதிடுங்கள் உங்க வாயால சொல்லுங்க செயலால சொல்லுங்க செஞ்சு காட்டுங்க நல்லதை செஞ்சா எப்படி இருக்கும் அதுல இருக்கிற ருசி என்ன அதுல இருக்கிற ரசனை என்ன அந்த வாழ்க்கையினுடைய மகத்துவம் என்ன நல்லதை செய்து காட்டுங்கள் சொல்லி காட்டுங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அடித்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் அதான் ஜிஹாத் ஜிஹாத் அடிக்கிறதுக்கு பேர் இல்லை ஜிஹாத் என்றாலே முயற்சி செய்யுதல் என்று அர்த்தம் அறவை அகராதி கொண்டு வாருங்கள் இந்த நாட்டிலே யார் தலைமைப்படத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கிறேன் அரபி அகராதி கொண்டு வாருங்கள் அரபிக்கு இங்கிலீஷ் அகராதி இருக்கிறது கொண்டு வாருங்கள் ஜிஹாதுக்கு ஏதாவது ஒரு அகராதியிலே கிட்டால் என்ற அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறதா பாருங்கள் இல்லை ஜிஹாதுக்கு யுத்தம் செய்வது என்ற அர்த்தம் இல்லை ஜிஹாத் என்றால் முயற்சியிடல் பிரயாசம் எடுத்துக் கொள்ளுதல் என்றுதான் அர்த்தமே தவிர அதற்கு யுத்தம் செய்வதில் அந்த அர்த்தம் அல்ல நன்மையை பரத்துவதற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற பிரயாசம் எல்லாம் ஜிஹாத் தான் வல்லதீன அன்னஹும் சுபலனா யார் நம்முடைய பாதையிலே முயற்சி எடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவோம் பெண்களுக்கு சொன்னார்கள் ஜிஹா ஹஜ் உங்களுடைய ஜிஹாதிலே பெரிய ஜிஹாது ஹஜ் செய்வதுதான் பெண்களுக்கு பெண்களுக்கு சொன்னார்கள் உங்களுடைய ஜிஹாதிலே அஃபலுல் ஜிஹாதி ஹஜ் புகாரி ஷெரீபுடைய ரிவாயித்தது புகாரி ஷெரீபுடைய ஆயிஷாவுடைய ரிவாயித்தது அஃபலுல் குன்னால் ஹஜ் உங்களுடைய ஜிஹாதில மிகப்பெரியது ஹஜ் செய்வது என்று சொன்னார்கள் ஜிஹாத் என்றால் யுத்தம் செய்வது என்று நீங்களாக ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு எங்களை மீது சாடுவீர்களானால் நாங்கள் அப்பாவிகள் எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவதை தவிர எங்களுக்கு வேறொரு வழி இல்லை ஆனால் அதே நேரத்தில் நல்லது சொல்ல போகிற நேரத்தில் எத்தனை ரசூல்லாசா யுத்தம் செய்திருக்கிறது வாஸ்தவம் பதில் யுத்தம் நடந்தது வாஸ்தவம் ஓது நடந்தது வாஸ்தவம் புனையில் நடந்தது வாஸ்தவம் தபூக்கில யுத்தத்துக்கு போனது வாசம் இப்படி ஏறக்குறைய சூரநாய் சல்லாசனுடைய காலத்திலேயே ரெண்டு அல்லது மூணு யுத்தங்கள் நடந்திருக்கு அதுல இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணுல சூரநாய் சல்லா அலிசலம் தாங்களே தளபதியாக முன்னிலை நடந்திருக்கிறார்கள் பதில் சூருல்லா தளபதியாக இருந்தார்கள் இந்த நேரத்தில் யாரும் தளபதியா போக மாட்டாங்க தலைவர்கள் எல்லாம் நீங்க போங்க நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்க ஆனால் எங்களுடைய முத்தான முகமது சல்லா அலிசல்லம் செல்லம் அவர்களுடைய சொல்லிய சத்தான கருத்துக்களிலே முதல்வர் கருத்து பதில் மைதானத்திலே போகும்போது தான் தலைமையேற்று போனார்கள் தளபதியாக போனார்கள் போனார்கள் உஹதிலே தளபதியாக போனார்கள் உனையிலே தளபதியாக போனார்கள் தபூக்கிலே தளபதியாக போனார்கள் இப்படி அசாமிலே தளபதியாக போனார்கள் இப்படி எத்தனை யுத்தங்கள் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு யுத்தத்திலே போனார்கள் ஆனால் இந்த யுத்தத்தினுடைய வரிசைகளை நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்களானால் யுத்தம் செய்வதற்காக போகவில்லை பதிலே ஆகட்டும் பதிலுக்கு சுரேஹதிவியாவு சுரேஹதிவியாவுக்கு முன்னாலே மக்காவாசிகள் வியாபாரம் மூலமாக ஒரு பெரும் செல்வத்தை திரட்டிக் கொண்டு வந்தார்கள் சொல்லும் போதே அபு சுஃபியான் இதைத்தான் சொன்னார் சரித்திரம் படியுங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களிலே நாம் எந்த வரலாற்றையும் படிப்பதில்லை சொந்த புராணம் தெரியும் எனக்கு அஞ்சு மக மூணு மக என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது இதுதான் தெரியுமே தவிர நம்முடைய இந்திய வரலாற்றையும் படிக்கவில்லை முகலாய வரலாற்றையும் படிக்கவில்லை போர்ச்சுகீசியுடைய வரலாற்றையும் படிக்கவில்லை உலக வரலாற்றையும் படிக்கவில்லை அமெரிக்க வரலாற்றையும் படிக்கவில்லை அராபிய வரலாற்றையும் படிக்கவில்லை முத்தார் முகமது சல்லா அலிசலம் எத்தனை யுத்தத்துக்கு போனார்கள் எப்படி காயப்பட்டார்கள் என்னென்ன சகித்தார்கள் இதையெல்லாம் வரலாறு படித்து தெரிந்திருக்கிறோமா பதில் எந்த வருஷத்தில் நடந்தது பதில் பதில் மட்டும் தெரியும் ஏன்னா அது எதுக்காக தெரியும்னா அந்த பதிலியுடைய ராத்திரியில துவா செய்யறதுக்காக தெரியும் அதுவும் நம்ம நன்மைக்கு தான் யா என் வியாபாரத்தை நல்லாச்சு செய்யுது பதிலியும் கூடிய பெயராலே தீனுக்கு ஹயாத்து கொடுங்க கேட்க தயார் இல்லை வியாபாரத்தை நல்லாக்கிடு சகோதரர்களே சரித்திரம் படிப்பினைக்குரியது எனவே சரித்திரம் படிக்க வேண்டும் நாம் சரித்திரம் படைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய லட்சியம் சரித்திரம் படித்தால் பதில் ஏன் நடந்தது அபு சுஃபியான் போதே சொன்னார் ஒரு பெரும் செல்வத்தை வியாபாரத்தின் மூலமாக திரட்டி கொண்டு வந்து இந்த முகம்மதையும் முகம்மதை சேர்ந்தவர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் திரித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அபு சுஃபியான் போனார் பெருஞ்செல்வத்தோடு வந்தார் இப்பொழுது ரசூலுல்லா பார்த்தார்கள் இவர் பெருஞ்செல்வத்தோடு வருகிறார் நம்முடைய மார்க்கத்துக்கு உண்மைக்கு இஸ்லாம் என்றாலே சாந்தி இஸ்லாம் என்றாலே உண்மை இஸ்லாம் என்றாலே நீதி இஸ்லாம் என்றாலே நேர்மை இஸ்லாம் என்றாலே ஒழுக்கம் இஸ்லாம் என்றாலே பண்பு இஸ்லாம் என்றாலே சீரம் இதை நிலைநிறுத்த அபூ தடையாக இருப்பார் என்ற காரணத்தினால் அபூ படையை தடுப்பதற்காக சுபத்தோக தொழுக கேட்டார்கள் நான் சண்டை செய்வதற்காக இருந்தால் கத்தி வாங்குங்கள் என்று சொல்லி இருப்பார்கள் வாழெடுத்து வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள் படை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள் ஆட்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள் பணம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள் ஒன்றுமே சொல்லவில்லை நீங்கள் எந்த நிலையில் வந்திருக்கிறீர்களோ இதே நிலையிலே நான் அபு சுஃபியானுடைய படையை வியாபார கூட்டத்தை தடுப்பதற்கு யார் தயார் என்று கேட்டார்கள் அங்கே இருந்தவர்கள் சொன்னால் நிராயுதபாணிகளாக நிராயுதபாணிகளாக இரண்டே இரண்டு குதிரை ஒரு பத்தோ பனிரெண்டு வால் மீனவர்களிடத்தில் வாழும் இல்லை வாழில்லாமல் சண்டைக்கு போன சரித்திரம் இல்லாமல் எங்கு காட்ட முடியும் நாங்கள் உண்மையில் சண்டைக்கு போகவில்லை என்பதற்கு ஆதாரம் காட்டுகிறேன் சண்டைக்கு போவதாயிருந்தால் வாள் எடுத்து போயிருப்போம் இல்லையா சண்டைக்கு போவதாயிருந்தால் ஆயுதம் தாங்கி போயிருப்போம் இல்லையா நிராயுதவாணிகளாக நாங்கள் போகிறோம் என்றால் நாங்கள் நேர்மையை வளர்த்துவதற்காக எங்களுடைய சகாபாக்கள் இதுதான் தியாகம் செய்ய போனார்கள் நாங்கள் தீவிரவாதத்துக்கு போகவில்லை தியாகத்துக்கு போனோம் ஆனால் அவர் வேறு வழியாக போய்விட்டார் அவர் வேறு வழியாக போய்விட்டார் தகவல் அறிந்து ஏதோ ஒரு வழியே வேறு வழியாக போய்விட்டார் வேறு வழியாக போனவர் போகும்போதே மக்காவை அடைவதற்கு முன்னாலே அந்த காலத்துடைய பழக்கப்படி ஒரு நபரை நிர்வாணமாக்கி அவரின் மீது கத்திகளாலே கிழித்து ரத்தத்தை உடல் முழுவதும் தடவிக்கொண்டு மக்காவுடைய வீதிகளிலே நீங்கள் உஷாராயிருங்கள் படை புறப்படுங்கள் படை தயாராகட்டும் ரசூலுல்லாவை எதிர்க்க படை தயாராகட்டும் போறவர் எப்படி போறாருங்க சும்மா தண்டூரா போட்டுக்கிட்டு லொட லொடன்னு கத்திட்டு போறது இல்ல இது மாதிரி தண்டூரா இல்ல அவர் இல்ல ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டு அதுவும் ஏன் பேசி பேசி அதுக்குண்டு கெசட்ல ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு போறது இல்ல அவர் குதிரை மேல ஏறி நிர்வாணமாக ரத்தக்கலையாக்கி அவர் சொல்லிக் கொண்டு போகிறார் முகம்மதை எதிர்ப்பதற்கு புறப்பட தயாராகுங்கள் மதீரா மக்கா வந்து பெரிய படை வந்துச்சு அப்பதான் சொல்லா என்ன செய்தாங்க வேற வழியே இல்ல இதே நிராயுதபாணிகளை அழைத்துக் கொண்டு பதில் மைதானத்துக்கு போனார்கள் அந்த மைதானம் பார்க்க வேண்டிய காட்சி ஆனா இப்ப மக்கா வந்து மதீராவுக்கு வேற ரோடு போட்டாங்க அதனால பதில் வழியா போறது இல்ல நாங்க போகும்போது ஒரு தடவை வேணுமென்றே பதில் வழியா போய் அந்த பதில் மைதானத்தை பார்த்தோம் உண்மையில் அந்த மைதானத்தை பார்த்தாலே நமக்கு உயிர் போயிடும் அது மாதிரியான மைதானம் அது மாதிரியான தோற்றம் ஆனால் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சகாபா அவர்களும் சகாபாக்களும் அங்கே அந்த நேர்மையை காப்பதற்காக எங்களுடைய உயிர் போனால் பரவாயில்லை அங்கே என்ன வந்திருக்கு குரான்ல அந்தும் அதில்லத்துன் யா அல்லாஹ் எப்படியாவது நேர்மையை நிலைநாட்ட எங்களுக்கு தொகுதி என்று கேட்டார்கள் அருள் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல நேரம் இல்லை சோதர்களே நான் பேசினா நேரமும் ஓடுமே ஆகினால் நான் சுருக்கிட்டே வர்றேன் அவர்கள் அந்த மாதிரி பதில் இந்த மாதிரி ஒரு நிர்பந்த கட்டத்தில் சரி இது முடிஞ்ச உடனே என்ன செய்தார்கள் அடுத்து பதில் குபிராவுக்கு பிறகு எல்லோரையும் திரட்டி கொண்டு போய் எப்படியாவது முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நடந்துதான் உகது அதற்கு பிறகு யாரோ அந்த ஹிஜாஸ் பிரதேசத்திலிருந்து அவ்வளவு பேரையும் திரட்டி கொண்டு வந்து நடந்ததான் அந்த அகல் யுத்தம் இது போல எந்தெந்த யுத்தம் எல்லாம் நடந்ததோ அதுவெல்லாம் தற்காப்புக்காக நடந்ததே தவிர தாங்களாக வாழெடுத்ததாகவோ தாங்களாக வெட்டியதாகவோ சகாபாக்களை வெட்டச் சொன்னதாகவோ மாறாக நீங்கள் போனால் வெட்டட்டு போனவுடனே யுத்தம் ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இல்லை அவர்களுக்கு நேர்மை பக்கம் அழைப்பு கொடுங்கள் நேர்மையை ஏற்றுக்கொண்டால் விட்டுவிடுங்கள் இல்லையானால் அவர்கள் யுத்தத்திற்கு வந்தால் நீங்கள் உங்களை காத்துக் கொள்வதற்காக யுத்தம் செய்யுங்கள் காத்துக்கொள்ள நேரும் போது யாரும் ஏதாவது வாழ்பட்டு செத்து போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டால் அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது ஏனென்றால் ஆரம்பித்தவர்கள் அவர்கள் ஆரம்பித்தவர்கள் அவர்கள் அறியாத நாங்கள் பொறுப்பேற்க முடியாது எல்லா இடத்திலும் இதுதான் அடிப்படை யார் ஆரம்பித்தார்களோ அவர்கள் தான் பொறுப்புதாரி அது இந்த நாட்டிலே நடந்தாலும் எந்த நாட்டிலே நடந்தாலும் அரபு நாட்டிலே நடந்தாலும் யார் இந்த தீவிரவாதத்தை ஆரம்பித்து வைத்தார்களோ அவர்களால் இதற்கு பொறுப்புதாரி பின்னாலே பின்னாலே நடப்பதெல்லாம் அதன் மீதுதான் நடக்கிறது அங்கே பாருங்கள் நான் பின்னாலே சமயம் கிடைத்தால் அதை பற்றியும் சொல்லுவேன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் யாரையும் எந்த குழந்தையை தொடாதீர்கள் பெண்களை தொடாதீர்கள் பெண்களை ஏறட்டும் பார்க்காதீர்கள் வயோதிகளை தொடாதீர்கள் அவர்களை விவசாயத்தை அழிக்காதீர்கள் எதுவுமே செய்யாதீர்கள் வாலிபர்கள் சண்டைக்கு வந்தால் நீங்க சண்டை செய்யுங்கள் இது பேர் சண்டையா இது பேர் சண்டையா சண்டை இல்ல தற்காப்பு அது அல்லாம இதுக்கு பின்னால நடந்த யுத்தங்கள் அப்படித்தான் தமாஸ்கஸை வெற்றி கொண்ட பிறகு அதற்கு ஹாரிஜிபின் வழியில் போய்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் டமாஸ்கஸுடைய நிர்வாகம் அவருடைய கையிலே அந்த ஆட்சி அவருடைய கையிலே அடியும் நேர்மையை பிறப்பத்தான் போனார்கள் ஆட்சி அவர்கள் கையிலே வந்துவிட்டது டமாஸ்கஸிலே ஏராளமானவர்கள் நேர்மை கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் ஏராளமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்மை துன்புறுத்தக்கூடாது நாங்கள் உங்களை துன்புறுத்தாமல் இருப்போம் என்பதற்காகத்தான் ஜிசியா வரி மோலாயர்களாலத்திலும் வாங்கப்பட்டிருக்கிறது ஜிசியா வரி என்பது பணத்துக்காக அல்ல எங்களை துன்புறுத்தாமல் இருப்போம் முஸ்லிம்களை துன்புறுத்தாமல் இருப்போம் என்று வாக்குறுதி பெறுவதற்காக வேண்டி அங்கே வாங்கப்படுகிறது அந்த ஜிசியா வரி வாங்கி ஏராளமான சொத்து சேர்ந்து விட்டது அப்படி சேர்ந்து விட்ட நிலையில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் வேறொரு எதிரி பெரிய படையுடைய வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே அதில் காலிது வலீத் அந்த நாட்டு திமிஷ்குடைய மக்களையும் தமாஸ்கஸுடைய மக்களையும் அதேபோல பக்கத்தில் இருந்த ஹமஸுடைய மக்களையும் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினார்கள் ஒன்று கூட்டி சொன்னார்கள் இப்படி வேறொரு விரோதி எங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் எனவே நாங்கள் அதற்கு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே உங்களுடைய ஆட்சியை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆட்சி கிடைச்சா ஒப்படைப்பீங்களாவது அந்த தைரியம் இருக்கா இதோ எங்களுடைய சரித்திரத்திலே வரலாற்றிலே வரலாறு நெடுகளும் காணப்படும் ஆட்சியை ஒப்படைக்கிறோம் என்று சொல்லிட்டு அவர்கள் கண்கலங்கினார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை அனைகர் ஆனால் இந்த நல்லாட்சி போகிறதே என்று கண்கலங்கினார்கள் கடைசியில் என்ன செஞ்சாங்க கடைசியில் வாங்கிய ஜிஸ்யா வரி அத்தனையும் வாங்கியவர்களுக்கு திருப்பி கொடுத்தார்கள் இதுதான் அவர்களை அதிர்ச்சியாக்கி வைத்து விட்டது யாராவது பணம் கிடைச்சா திருப்பி கொடுப்பாங்களா அதுவும் ஜிசியா வரியில எவ்வளவு சொத்து கிடைச்சு அந்த காலத்திலே அமோகமான சொத்து அதை விவரிக்க நேரம் இல்லை அவ்வளவு சொத்தை திருப்பி கொடுத்தாங்க அப்ப அந்த டமாஸ்கஸ் மக்கள் அவர்களை வழியனுப்பும் போது சொன்னாங்க நீங்க எங்க போனாலும் சரி திரும்பி இங்கே வந்து நீங்கள் தான் எங்களை ஆள வேண்டும் இதுவரை எங்களை ஆண்டவர்கள் எல்லாம் எங்களை ஆடினார்கள் அவர்களுடைய சுய ஆதாயத்தை பார்த்தார்கள் அவர்களுடைய லாபத்தை பார்த்தார்களே தவிர எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தங்களை தியாகித்துக் கொண்டவர்கள் அவர்களிலே யாரும் இல்லை உங்களுடைய ஆட்சிதான் எங்களுக்கு வேண்டும் நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லுவார்கள் யாராவது அப்படி ஆட்சி நடத்தி காண்பித்தார்கள் எனவே சூருல்லாய் சல்லா அலிசம் ஜிஹாத் என்ற வார்த்தை குரானிலே பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் யுத்தம் என்ற அர்த்தத்தில் அல்ல நல்ல காரியங்களை நிலை நிறுத்துதல் என்ற அர்த்தத்திலே நூறு ஆதாரங்கள் இருக்கிறது ஆயிரம் ஆதாரங்கள் இருக்கிறது ஐயாயிரம் ஆதாரங்கள் இருக்கிறது நன்மையை நிலைநிறுத்துவதற்கு பெயர் தான் ஜிஹாத் தவிர ஜிஹாத் கெட்ட வார்த்தை பாகிஸ்தானில் ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த ஜிஹாத் என்ற வார்த்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்களா இருக்கும் ஆகையால் கெட்ட வார்த்தை ஆகிவிட்டது இஸ்லாமிய அகராதியிலே இஸ்லாம் அகராதியிலே ஜிஹாத் என்பது நேர்மைக்கு மறுபெயர் நேர்மையை பரத்துவதற்கு மறுபெயர் தான் தவிர ஜிஹாத் என்பது யாரையும் கொள்ளுவதற்கு பெயர் அல்ல எனவே ரசூல்லாய் சல்லா செல்லம் அவர்களுடைய மனப்பக்குவத்தை படுத்திய மனப்பக்குவப்படுத்திய பிறகு சீரான சிந்தனை ஏற்படுத்திய பிறகு சிந்தனை ஒற்றுமை ஏற்படுத்திய பிறகு வெறும் பள்ளிவாசலிலே தொழுக வைக்கிற தொழுகும் அவர்கள்தான் வைத்தார்கள் அவர்களுடைய ஹயாத் வரை அவர்கள்தான் தொழுக வைத்தார்கள் தொழுக வைப்பது என்பது மார்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அர்த்தம் தொழுக வைக்கிறவர் என்பவர் வெறும் குனித்திருமிடுவர் அல்ல தொழுக வைப்பவர் இவருடைய ஆன்மீக ரீதியான அத்தனை காரியங்களுக்கும் அரசியல் ரீதியான அத்தனை காரியங்களுக்கும் குடும்ப ரீதியான அத்தனை காரியங்களுக்கும் அவர்தான் பொறுப்பாளர் அதற்கு வழிகாட்டி என்பவருக்கு பெயர்தான் இமாம் இமாம் என்றாலே தலைவர் என்றுதான் அர்த்தம் இமாம் என்றாலே தலைவர் என்றுதான் அர்த்தம் அம்மா என்றாலே வழிகாட்டியார் என்றுதான் அர்த்தம் இருந்து பிறந்த சொல்தான் இமாம் இமாமாக இருப்பவர்கள் வழிகாட்டிகள் சமுதாயத்துடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சு அல் இமாம காமியோன் இமாம் தொழிலைக்கு பொறுப்பாளி போல சமுதாயத்துடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இமாம்களே நீங்கள் தான் பொறுப்பாளிகள் ஆனா அப்படி சொன்னா இப்ப அப்படி இல்லையேன்னு சொல்லுவாங்க அது வேற விஷயம் ஆனா உண்மை அதுதான் அப்படி பொறுப்பேற்று என்ன செய்தார்கள் வெறும் அவர்களுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டவில்லை குடும்பத்துக்கும் வழிகாட்டினார்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்கும் வழிகாட்டினார்கள் அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் வழிகாட்டினார்கள் ஊர் நிர்வாகத்துக்கும் வழிகாட்டினார்கள் நாட்டு நிர்வாகத்துக்கும் வழிகாட்டினார்கள் அகில உலகத்தையும் எப்படி நிர்வகிப்பது அரசியல் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு முகமது சல்லா அலை செல்லம் தான் முன்னோடி அவர்கள் கொல்லத்தான் நாடி இருப்பார்களே ஆனால் எத்தனை பேரை கொண்டிருக்கலாம் தெரியுமா கொள்ளுவதுதான் அவர்களுடைய நாட்டமாக இருந்திருக்குமானால் எத்தனையோ அதாவது எண்ணிக்கையில் நடந்தால் பேரை கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு கொள்ளுவது நோக்கமே இல்லை இத்தனை யுத்தங்கள் நடந்தது இருபத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு யுத்தத்திலே ரசூல்லாய் சல்லல்லா தாங்களே போனார்கள் எண்பத்தெட்டு சரியாக்கள் சரியா சொன்னால் சிறுபடைகள் தமிழ்கள் அனுப்பு யுத்தமே நடக்கிற அது போன்ற படைகள் இதுவெல்லாம் போனது ஆனால் மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா இஸ்ராலிய சரித்திரத்திலே அத்தனை யுத்தங்களையும் சேர்ந்து மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா இதோ எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய உலக வரலாற்றுடைய நெடுகிலே கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது ஒரு எண்ணிக்கை மிகப்பெரிய எண்ணிக்கை சொல்லத்தகுந்த ஒரு எண்ணிக்கை இருக்கிறது சொன்னால் உலகமாக யுத்தம் நடந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே உலக மகா யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எனக்குரிய அதே இரண்டாவது மகா யுத்தம் நான் என்னுடைய மாணவர்களிடத்தில் விளையாட்டாக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிலே என்னுடைய தகப்பனார் பிறந்தார் உலக மகா யுத்தம் முதல் உலக மகா யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலே நாம் பிறந்த இரண்டாவது உலக மகா யுத்தம் நாங்க பிறந்தாலே யுத்தமா அதனால இந்த வருஷம் நல்லா ஞாபகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு உலக மகா யுத்தத்தின் போது ரஷ்யாவிலே கொல்லப்பட்டவர்கள் மட்டும் ஏழு லட்சம் பேர் ஜெர்மனியிலே கொல்லப்பட்டவர்கள் ஆறு லட்சம் பேர் மொத்த கணக்கெடுத்தால் முழு உலகத்திலும் முதல் மகா யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்கள் எழுபத்தி மூணு முகமது சல்லாசனுடைய எண்பத்தி எட்டு யுத்தங்களிலே மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் ஆயிரத்தி பதினெட்டு பேர் கணக்கு இருக்கிறதா ஏதாவது கால்குலேட் பண்ண முடியுமா ஒரு யுத்தத்திலே முக்கால் லட்சம் பேர் எண்பத்தி ரெண்டு யுத்தத்திலே ஆயிரத்தி பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டவர்கள் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பது பேர் மொத்தம் சேர்த்து ஆயிரத்தி பதினெட்டு கைது செய்யப்பட்டவர்கள் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேர் இதிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு பேர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அந்த கைதிகளை சொல்ல வச்சுக்கல கைதிகளை நேர்மையாக நடத்துவதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் குறி என்று சொன்னார்கள் ஒரு கைதி அவர் கட்டப்பட்ட கைதி விட முடியாது ஏதாவது செய்திருவார் அதனால கட்டப்பட்டிருக்கிறார் அவர் அணத்துகிறார் அவர் கட்டப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் இரவு நேரத்திலே அணத்துகிறார் ரசூலுல்லா தங்களுடைய வீட்டிலே தூக்கவில்லை தெரியுமா ஏன் மதித்திருக்கிறேன் கேட்டபோது சொன்னார்கள் கைதியினுடைய அனத்தல் சப்தம் என்னை தூங்கவிடவில்லை என்று சொன்னார்கள் யாருடைய அனத்தலுக்கும் அசராமல் இருக்கிறீர்களே எங்களுடைய முகமது சல்லல்லாஹ் வழிகாட்டி பாருங்கள் இது மட்டுமல்ல ஒரு திருடன் கை வெட்டப்பட்டது ஒரு திருடி விட்டார் கை வெட்டி விட்டார்கள் கை வெட்ட வேண்டும் சட்டம் இது கொடுமையா என்று கேட்டால் கொடுமைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்போம் சொல்லுகிறார் கை வெட்டுவது ஒரு கொடுமை குவைத்திலிருந்து பெண்ணை கடத்தி கொண்டு வந்து விட்டாலும் பாஸ்போர்ட்டே இல்லாமல் வந்து விட்டாலும் அந்த பெண்ணை எது செய்யக்கூடாதாம் சரி அந்த பெண் அதாவது உறவுக்கு முன்னாலே கல்யாணத்துக்கு முன்னாலே உறவு கொண்டா தப்பில்லையாது நேத்த பேப்பர்ல இருக்குது ஜப்பான்ல அமெரிக்க ராணுவ வீரன் ஒருவன் ஜப்பானிய பெண்ணை கெடுத்து விட்டார் நேற்று பேப்பர்ல இருக்கு அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் ஜப்பான்ல அமெரிக்க துருப்பு ஏராளமா இருக்கு ஜப்பான்ல இருக்கு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அவங்க காவல்காரர்கள் போட்டு வைக்கிற பழக்கம் எதுக்காக அவங்களை மீறி யாரும் நடந்துடக்கூடாது அவர்களுடைய எஜமானர்கள் நம்முடைய எஜமானர்கள் அவர்கள் நாம் அவருக்கு அடிமைகள் அதனால அவர்களுடைய துருப்புகள் இருக்கும் பாகிஸ்தானுக்கு வர பாக்குது இந்தியாவுக்கு வர பாக்குது ஜப்பான்ல ஏராளமான துருப்பிடிக்குது அதுல நடக்கா பள்ளிக்கூட சிறுமியை கெடுத்து விட்ட ரெண்டு பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ராணுவ துருப்பு ராணுவம் அமெரிக்க ராணுவம் நேற்று பேப்பரில் இருக்கு ஜப்பான்ல அமெரிக்க துருப்பில் ராணுவத்தில் உள்ள ஒரு நபர் ஒரு பெண்ணை இருபது வயது பெண்ணை கெடுத்து விட்டார் அதனால அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இப்ப அவர் தன்னுடைய வாதத்திலே சொல்லுகிறார் நான் கெடுக்கவே இல்லை என்னதான் செஞ்சீங்க அவளுடைய சம்மதத்துடன் உடலுறவு கொண்டேன் அவளுடைய சம்மதத்துடன் உறவு உடல் உறவு கொண்டேன் அப்ப அது எடுக்கிறது இல்லையா அது மாதிரி சினா இல்லையா ரெண்டு பேரும் என்ன சம்மதிச்சாலும் சரியாயிருமா சம்மதத்துக்கே அர்த்தம் விளங்கலையே சம்மதத்துக்கே அர்த்தம் விளங்கலையே இப்ப இந்த இடத்துல அந்த கல்யாணமாகாத பெண்ணை கொண்டு வந்துட்டா எல்லாம் சொல்றாங்க அவரை கல்லால் அடிப்பதுதான் முறையா என்று கேட்கிறார்கள் கல்யாணமாகாத பெண்ணை ஒரு விபச்சாரம் செய்துட்டால் அந்த விபச்சாரம் நம்ம மார்க்கத்தில் சொல்லுவோம் விபச்சாரம் செய்துட்டால் கசையடிதான் அடிக்க வேண்டும் என்பதை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கல்யாணம் ஆனவர்களுக்குத்தான் சோறிற்கு திருடுகிறார் அவனை கொல்லுங்கள் சோறு இல்லாமல் திருடுகிறார் அவனை அடியுங்கள் சோறு இருக்குது அப்புறம் அந்த சோறு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அவனை சும்மா விடக்கூடாது சோரே இல்ல பட்டினி பாவம் திருடிட்டான் பரவாயில்ல கொஞ்சம் தண்டனை குறைச்சு மார்க்கம் மனிதனுடைய மனதை புரிந்ததுக்கு பெயர் மார்க்கம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் மனிதனுடைய மனதை படைத்தவனுக்கு பெயர் அதனால இங்கதான் இருக்கு சைக்காலஜி மனசை படத்தவனே அவன் அதனால அந்த பெண்ணோட கொடுமை என்றால் என்ன கையை வெட்டினா கொடுமை அடிச்சா கொடுமை கல்யாணம் அடிச்சா கொடுமை கொடுமைக்கே அர்த்தம் தெரியல அது அது ஒரு விரம் இருக்கு நான் சொல்லிக் கொண்டு வந்தது என்ன சொல்லுங்க பதினெட்டு பேர் தான் கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அடத்தல் ரசூலுல்லாவை தூங்க விடவில்லை பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி சொல்ல விடுதலை செய்தார்கள் என்ற அந்த ஆயத்து வருகிறது அந்த ஆயத்தில் பதிலுடைய கைதிகளை என்ன செய்யலாம் என்று பேசும்போது அதில் துமரது இல்லாஹு தலானு வீரமிக்கவர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்களை அழிக்காமல் விடக்கூடாது நம்மை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்களை அழிக்காமல் விடக்கூடாது என்ன நியாயம் இது நம்மளை அழிக்க நினைத்தவர்கள் நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறார்கள் அவரை அழிக்காமல் எப்படி விட முடியும் எனவே இந்த கைதிகளை எல்லாம் ஒரு எந்த யுத்தம் என்று பதிலாக இருக்கணும் என்ற அந்த ஆயத்தில் வருகிறது அவர்களை எல்லாம் ஒரு மர காட்டுக்குள்ளே விட்டு அந்த காட்டுக்கு நெருப்பு வைத்து விட வேண்டும் அவள் வெறும் புசுங்கி எரிந்து போக வேண்டும் என்று அதில் துமர் அபிப்பிராயம் சொன்னார்கள் அதில் தவக்கர் இல்லை விடுதலை செய்யலாம் என்று சொன்னார்கள் பணம் வாங்கிக் கொண்டோ அல்லது அவர்கள் கல்வி கற்றுத் தர வேண்டும் என்ற நிபந்தனை வைத்தோ அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூல்லாய் அவர்களை விடுதலை செய்கிற அபிப்பிராயத்தை தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர கொல்ல வந்தவர்களையும் கொல்லாதவர்கள் எங்கள் முகமது சல்லா அலை செல்லம் கொல்ல வராத எங்களையும் கொல்ல நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது காலத்தினுடைய கோலம் என்று சொல்லுவதை தவிர மாறாக அலங்கோலம் என்று சொல்லுவதை தவிர வேறு வழியில்லை எனவே சூருல்லாய் ஸல்லல்லாஹு தெளிவாக வழிகாட்டி வெறும் அதாவது ஆன்மீகத்துக்கு மட்டும் வழிகாட்டியாக இருக்கவில்லை இந்த உலகத்திற்கு யார் வந்தாலும் சரி எந்த காலத்தில் வந்தாலும் சரி ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் அகதிகளை எப்படி நடத்த வேண்டும் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் யுத்தமே நடக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் கைதிகளாக கிடைத்துவிட்டால் அவர்களை என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சொல்லித்தராத வழியே கிடையாது ஒன்று கூட இந்த உலகத்தாலே காண்பிக்க முடியாது உங்களாலே என்று நான் சொல்ல மாட்டேன் இந்த உலகத்தாலே காண்பிக்க முடியாது முகமது சல்லா அலிசலம் வழிகாட்டாத ஒரு துறை இருக்கிறது என்று யாராலும் நிரூபிக்க முடியாது அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மனித ரீதியில மனித உருவத்திலே பிறந்து எதற்கெல்லாம் வழிகாட்ட முடியுமோ அதற்கெல்லாம் வழிகாட்டி விட்டு எதற்கு வழிகாட்ட முடியாது என்று ஒன்று இருக்கிறது அல்லவா இதை செய்தால் அதை செய்ய முடியாது என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதற்கு எப்படி நடக்க வேண்டும் என்று சாபாக்களுக்கு சொல்லித் தந்து அவருடைய வழிமாறு மூலமாக சொல்லித் தந்து அவர்கள் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தாவியங்கள் தவே தாவியங்கள் பின்னாலே வருவார்கள் அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள் அதற்கு பெயர் தான் மதுகம் சகோதரர்களே இங்கே மதுகவை சில பேர் தூஷணிக்கிறார்கள் மதுகம் என்பது ஒன்றுமே இல்லை ரசூல்லா செய்ய முடியாததெல்லாம் செஞ்சு காமிச்சாங்க முடியாது என்ன செய்யறது முடியாத சில காரியம் இருக்கிறது என்ன செய்ய அதை சாபாக்களுக்கு சொல்லி சென்றார்கள் ஆக ஒரு இன்று நீங்கள் சிந்தியுங்கள் நம்முடைய மார்க்க நம்முடைய நம்முடைய மேலாவிகளிலே யாராவது வெறும் துறைக்கு மட்டும்தான் நோம்புக்கு மட்டும்தான் இதுக்கு மட்டும்தான் நாங்க ஒரு மூலையில இருந்து இதை சொல்லிக்குவோம் மத்ததெல்லாம் இப்படி செஞ்சுக்கே அப்படி செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு வழி மட்டும் சொல்லுவோம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னா அவங்களை நீங்க அவங்க ஒத்துக்குவீங்களா அல்லது அதற்கும் வழிகாட்டி விட்டு நேராக களத்திலே இறங்கி அவர்கள் காரியம் செய்வார்களே ஆனால் அவர்களை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா முகமது களத்திலும் இறங்கினார்கள் போர் களத்திலும் இறங்கினார்கள் மஸ்ஜிதுடைய களத்திலும் இமாமாக இருந்தார்கள் இங்கேயும் இமாம் அங்கேயும் இமாம் உலமாக்களை இப்பொழுதாவது வெடித்துக் கொள்ளுங்கள் உலமாக்களை பின்பற்றும் சமுதாயத்தினரை இப்பொழுதாவது வெடித்துக் கொள்ளுங்கள் இனியும் இனியும் தூங்குவீர்களானால் நம்மை விழிக்க வைக்கிற நபர் இந்த உலகத்திலே பிறக்கப் போவதில்லை எனவே நாம் சொல்லுகிறோம் நாம் நீதிக்கு முதல்கிறோம் நாம் இந்தியாவுடைய பாசத்துக்கு முதல்கிறோம் உங்களுக்கு யாவகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் கார்களுக்காக வேண்டி நிதி கொடுக்கும் போது இங்கே கரெக்டாக இருந்தவர் அவருடைய முன்னிலையிலே அங்கே அந்த பிசி என்ன ஸ்கூலில் நடந்தது நினைக்கிறேன் கார்களுக்கு நிதி கொடுக்கும் போது வேறு சில தவிர்க்க முடியாத காரணத்தினாலே நான் அங்கே அமர வேண்டியதாயிற்று நிதி கொடுக்கப்படுகிறது நான் அங்கே அமர வேண்டியதாயிற்று இது மாதிரியான கூட்டங்களிலே பேசியோ அதோ ஏதோ பழக்கம் இல்லை கார்கள் நிதி கொடுக்கிற கூட்டத்திலே நான் என்ன அரசியல் பேச முடியும் கார்கள் யுத்தத்தை பற்றி நான் என்ன பேச முடியும் நான் எதை பேசினாலும் தப்பா போயிடும் என்ன பேச முடியும் நான் எதை பேசினாலும் தப்பா போயிடும் ஆகினால் நான் பார்த்தேன் சரி கார்கள் நிதியில நாம பயான் பண்றது சரியில்லை அதனால சும்மா எழுதி படிப்போம் சொல்லி படிச்சேன் அதை இங்க கொண்டு வந்த கொண்டு வந்த என்னன்னு சொன்னா அன்னைக்கு கேட்கலைன்னு சொன்னா கூட அதை கேட்டு மறந்து இருந்தா கூட அந்த கார்கள் நிதி கொடுக்கும் போது இந்தியாவினுடைய பாசம் இந்தியாவின் மீது நமக்கு என்ன பாசம் இந்தியாவின் மீது நமக்கு என்ன நேசம் பாகிஸ்தானுக்கு நமக்கு என்ன உறவு ஈவான் என்ன சொல்லுகிறது என்பதை எல்லாம் சாலை மாடையாக இதில் சொல்லி இருக்கிறேன் அதை கொஞ்சம் படித்து காட்டுகிறேன் அதை கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் சத்தமா பேசுறது அதுக்காக படிச்சு காட்டும் உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் ரசூல் புக் சென்டர் பாரதம் எங்கள் பாசத்துக்குரிய தேசம் பாரதம் எங்கள் பாசத்துக்குரிய தேசம் இந்தியா எங்கள் எங்கள் இதயத்தில் இணைந்த நாடு நாங்கள் இறைமொழிக்காக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அண்ணல் நபிக்காக அராபிய அறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பாரதம் எங்கள் பாசத்துக்குரிய தேசம் இந்தியா எங்கள் இதயத்தில் இணைந்த நாடு அவர் பேசுவது இந்தியா அவர் பேசுவது இந்திய இந்தியா இல்லை தெலுங்கா அவர் பேசுவது இந்தியா இல்லை தெலுங்கா அவர் மொழி தமிழா இல்லை கன்னடமா என்று என்றுமே பார்க்காதவர்கள் நாங்கள் இந்த நாட்டில் பிறந்ததையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் நாங்க இங்க இருந்துகிட்டு அடே அங்க பிறந்திருந்தா நல்லா இருக்குமே நாங்க நினைக்கவே மாட்டோம் இது எங்களுடைய தாய்நாடு எங்கள் தாயை மதிப்பதை விட கூடுதலாக இந்த நாட்டை தாய் நாட்டை மதிக்கிறோம் அப்படி யாருக்காவது உள்ளத்தில் இது வரைக்கும் வரலன்னா இன்னைக்கு வர வச்சுங்க இது நம்முடைய தாய் நாடு இந்த நாட்டில் பிறந்ததையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் இந்த நாட்டில் பிறந்ததையே உண்டு வாழுகிறோம் அங்கே வேற நாட்டில் பிறந்ததே உண்டு வாழ்றோம் இந்த நாட்டில் பிறந்தோ வாழ்ந்துட்டு இந்த நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்ய நினைக்க முடியுமா அது எங்களுடைய ஈமானை பாதிக்கும் வளர்கிறோம் இந்த நாட்டில் பிறந்ததையே உண்டு நாங்கள் வளர்கிறோம் வாழ்கிறோம் என்பதையும் பூரணமாக புரிந்திருக்கிறோம் உள்ளத்தை உள்ளதை உள்ளபடி ஒளி வெள்ளத்தில் எடுத்து வைக்கிறோம் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி ஒளி வெள்ளத்தில் எடுத்து வைக்கிறோம் நாட்டு பற்று எங்கள் நாடி நரம்புகளில் ஓடி வரும் ரத்தம் நாட்டு பற்று எங்கள் நாடி நரம்புகளில் ஓடி வரும் ரத்தம் அத்தீனு அந்நசிஹா என்பது அண்ணல் நபியின் கண்ணல் மொழி அன்பே மார்க்கம் என்பது அதிலிருந்து மின்னலாக மிளிரும் வழி இனிய பண்புகளின் இன்னொரு பெயரே இஸ்லாம் இனிய பண்புகளின் இன்னொரு பெயரே இஸ்லாம் ஆனால் அருகிலிருந்து கொண்டே அடுத்து கெடுத்தால் உரிமை மீறினால் ஊடுருவினால் எல்லை மீறி நமக்கு தொல்லை தந்தால் வீட்டுக்கு எல்லை வீட்டு எல்லைக்கு பூட்டு போட்டு காக்கும் நாம் நாட்டு எல்லைக்கு தீங்கு வரும்போது வாய்க்கு பூட்டு போட்டா வைத்திருப்போம் அவன் முஸ்லிம் வீட்டுக்குள் நுழைகிறான் பொருளை அபகரிக்கிறான் அவன் முஸ்லிம் போகட்டும் என்று எடுத்துக் கொடுத்து அனுப்போம் போடா போக்கிரி என்று போக போக விரட்ட மாட்டோமா அதே போல இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்களை போடா என்று விரட்டுவோமே தவிர துரோகம் செய்வது எங்களுடைய ரத்தத்தில் கலந்ததே கிடையாது இஸ்லாம் என்பதன் பொருளே சாந்திதான் இஸ்லாம் முஸ்லிம் என்ற பெயர் எங்களுக்கு மயக்கத்தை தரவில்லை அத்துமீறியது பாகிஸ்தான் அந்த நேரத்தில் இப்பவும் எல்லையில் படை குவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்களுடைய இணையம் ஆடுகிறது யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது மனித சமுதாயத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதில் இந்தியாவுக்கு உதவாக நினைக்கிறோம் அடுத்தடுத்து போல உலகத்தையும் நினைக்கிறோம் அதை இங்க சொல்லியிருக்கிறேன் அநீதி எதற்கு எங்களுக்கு தயக்கத்தை தரவும் இல்லை அத்துமீறியது பாகிஸ்தான் அதற்காக அந்த ஆவ் என்றா சொல்ல முடியும் இந்த நேரத்தில் எங்கள் தாரக மந்திரம் பாகிஸ்தானே பாகர் ஜாவ் எங்கள் தாரக மந்திரம் பாகிஸ்தானே பாகர் ஜாவ் நாங்க யாரையும் உள்ள கூட்டுக்க மாட்டோம் இந்தியாவுக்கு துரோகம் செய்ய கேட்க மாட்டோம் ஏனெனில் நாங்கள் விசுவாசிகள் நாம் விசுவாசிகள் ஆம் நாட்டுக்கும் விசுவாசிகள் அல்லாவுக்கும் விசுவாசிகள் நாட்டுக்கும் விசுவாசிகள் உண்மையை சொல்வதானால் விசுவாசமே எங்கள் சுவாசம் விசுவாசமே எங்கள் சுவாசம் அது அன்னைக்கு இப்ப ஒண்ணு சொல்லட்டுங்களா எங்களை மோந்து பார்த்தாலே விசுவாச வாசனை எங்கள் மீது அடிக்கும் விசுவாசமே எங்கள் சுவாசம் மட்டுமல்ல விசுவாசமே எங்கள் வேர்வையின் வாசம் எங்கள் தியாக சரித்திரங்கள் அமுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அழிக்கப்பட முடியாது சுதந்திர போராட்டத்திலிருந்து கார்கில் கலவரம் வரை எங்கு இல்லை எங்கள் வரலாறு எங்கள் நாட்டுப்பற்றையும் பாசத்தையும் அந்த இரண்டும் அற்றவர்கள்தான் சந்தேகிக்கிறார்கள் எங்கள் நாட்டுப்பற்றையும் பாசத்தையும் அந்த இரண்டும் அற்றவர்கள்தான் சந்தேகிக்கிறார்கள் எனவே நீங்கள் அவர்களைத்தான் அப்புறப்படுத்த வேண்டும் எங்களை அல்ல நாங்கள் இஸ்லாமை காப்போம் இந்தியாவையும் காப்போம் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரை இந்த உண்மையில் நீடித்திருப்போம் அபகரிக்கும் அந்நியர்களை விட மாட்டோம் ஆனால் எங்களையே அந்நியர்களாக நினைத்தால் அடக்காமலும் விட மாட்டோம் அந்நியர்களை விட மாட்டோம் ஆனால் எங்களையே அந்நியர்களாக நினைத்தால் அடக்காமலும் விட மாட்டோம் மறுகண்ணத்தை காட்டப்பணித்த எங்களுக்கு மறுகண்ணத்தை காட்டப்பணித்த எங்களுக்கு மறுகரத்தையும் ஆண்டவன் தந்திருக்கிறான் மறந்து விடாதீர்கள் மறுகண்ணத்தை காட்டப்படி பணித்த எங்களுக்கு கரத்தையும் தந்திருக்கிறான் மறந்து விடாதீர்கள் நேர்மை எங்கள் உயிர் நீதி எங்கள் வாதம் சாந்தி எங்கள் வாழ்க்கை வாருங்கள் சேர்ந்து உண்ணலாம் வாருங்கள் சேர்ந்து உண்ணலாம் சேர்ந்து அனுபவிக்கலாம் எங்கள் கையால் உணவை எடுத்து உங்கள் வாயில் வைக்கிறோம் எங்கள் கையால் உணவை எடுத்து உங்கள் வாயில் வைக்கிறோம் உங்கள் கையாலும் உங்கள் வாயிலேயே வைத்துக் கொண்டால் உங்கள் கையாலும் உங்கள் வாயிலேயே வைத்துக் கொண்டால் நண்பர்களே அவ்வளவு ஏமாற முடியாது நண்பர்களே அவ்வளவு ஏமாற முடியாது கொஞ்சம் ஏமாறலாம் அவ்வளவு ஏமாற முடியாது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தெல்ல தெளிவாக கூறுகிறோம் சும்மா அப்படியே ஏதோ அப்படி சொல்லிட்டு போறோம் இல்ல தெளிவா இருக்கிறோம் சோதரி எப்பவுமே தெளிவா இருக்கிறோம் நம்ம அப்படியா இப்படியா முடியுமா முடியாதா ஆகுமா ஆகா கிடையவே கிடையாது நம்ம எல்லாம் ஒருத்தன் நம்ம நதி ஒன்று நம்முடைய தீன் ஒண்ணு நம்முடைய வானம் ஒண்ணு நம்முடைய வாழ்க்கை ஒண்ணு நம்முடைய மவுத் ஒண்ணு நம்முடைய சொர்க்கம் ஒண்ணு மயக்கம் கிடையாது நமக்கு தயக்கம் கிடையாது நமக்கு நாம் தெளிவாக நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தெல தெளிவாக கூறுகிறோம் இஸ்லாம் எங்கள் மார்க்கம் இஸ்லாமாபாத் எங்கள் மார்க்கம் இல்லை பாகிஸ்தான் எங்கள் பாதியம் இல்லை நாங்கள் முஸ்லிம்கள் அதே நேரத்தில் நாங்கள் முஸ்லிம்கள் அதே நேரத்தில் சுத்த இந்தியர்கள் கலப்படம் எங்கள் மார்க்கத்தில் ஹராம் பொருள் கலப்படம் ஹராம் அதே போல அடியோடு தடுக்கப்பட்டது நாங்கள் கலப்படக்காரர்களும் அல்ல கலவரக்காரர்களும் அல்ல நாங்கள் கலப்படக்காரர்களும் அல்ல கலவரக்காரர்களும் அல்ல இணக்கத்தோடு நல்லதை தேடவும் அல்லதை அகற்றவும் இஸ்லாம் கூறுகிறது வேறுபாட்டை எங்கள் வேதனையும் இருக்கிறது வேறுபாட்டை எங்கள் வேதனை மறுக்கிறது ஒருமைப்பாடு எங்கள் உயிர் துடிப்பு என்று அது திரும்ப திரும்ப ஓதுகிறது எனவே எங்களை சந்தேகிக்காதீர்கள் என்று அந்த கூறியதை நான் திரும்பவும் கூறுகிறேன் எனவே நமக்கு ஜியாது இருக்கிறது என்றால் நேர்மையை பரத்துவதற்காக இருக்கிறது தவிர தீவிரவாதத்தை தீவிரவாதத்தினுடைய அடிப்படையில் நமக்கு ஜியாதில் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் எனவே ஒவ்வொரு இடத்திலும் நாம் நீதியை காக்க வேண்டுமே தவிர நேர்மையை காக்க வேண்டும் என்ற மாறாக நடக்கக்கூடாது இதே நேரத்தில் நம்மை சந்தேகித்தால் நம்முடைய மார்க்கத்தை சந்தேகித்தால் நம்முடைய வாழ்க்கையை சந்தேகித்தால் நம்முடைய மதரசாக்களை சந்தேகித்தால் நம்முடைய தீனை சந்தேகித்தால் எங்கேயோ மதரசாவுடைய ரசீது கிடைச்சிருச்சா காலையில சொன்னேன் குமுதம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு அது அதோட இணைப்பு அதுல பேரணாமட் பக்கத்துல எங்கயோ ஒரு ரசீது வாங்க போயிருக்கா ஒரு பள்ளிவா மதரசாக்கள் வசூல் பண்ண போயிருக்கான் அதுல என்ன இருக்கு மதரசாக்களின் பெயரால் வசூல் செய்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறார்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அனுப்புகிறார்கள் மதரசாவின் பெயரால் வசூல் செய்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அனுப்புகிறார்கள் இதை எழுதிட்டு பாருங்க ஒரு ரசீது அந்த ரசீதுல பின்னாலே டிசம்பர் பதிமூணு எழுதியிருக்கு அதுவும் எழுதியிருக்கு வேற மேல எழுதியிருக்கு கீழே டிசம்பர் பதிமூணு எழுதியிருக்கு அப்ப அந்த ரசீது அந்த போட்டோ எடுத்து பேப்பர்ல ரிப்போர்ட்ல போட்டுட்டு பாருங்க இதுதான் ஆதாரம் டிசம்பர் பதிமூணு தான் பார்லிமெண்ட் தாக்கப்பட்ட நாள் அப்போ இந்த மதரசா ரசீதில் வசூல் பண்றாங்க இவங்களுக்கோ பாகிஸ்தானை தாக்கிய பார்லிமெண்டை தாக்கிய தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு மொட்டக்க மொட்ட தலைக்கும் முழங்கா இருக்கும் சோதரே அந்த ரிப்போர்ட் என்னத்தை அந்த ஜெராக்ஸ் இப்போ இருக்கு பல பேர் அந்த ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க உங்க ரிப்போர்ட்ல அதுல அந்த ரசீது போட்டோ இருக்கு அதுல மேல எழுதியிருக்கு உறுதி எழுதியிருக்கு இருபத்தேழு ரமதான் இருபத்தேழு இஷாவுக்கு பிறகு சந்திக்கவும் சத்தாவிஸ் ரமதான் பாதைஷா மிலே அல்லது மாதிரி அது சரியா தெரியல வார்த்தை அது இருபத்தி ஏழு ரம்ஜான் இருபத்தி ஏழுக்கு பிறகு சந்திக்கு யாரும் மதுரை சாபோ சொல்லுக்கு போயிருக்கிறாரு அப்ப அந்த முதலாளி எழுதி கொடுத்திருக்கிறார் ஏதாவது எப்ப வரணும்னு எழுதி எழுதி கொடுத்திருப்பார் போல இருக்கு அதுல ரம்ஜான் இருபத்தி ஏழு அன்னைக்கு இருபத்தி ஏழு தான் நிறைய தர்மம் பண்ணுவாங்க பூரா ஒட்டுமொத்த முன்னூத்தி அறுபத்தி நாலு தர்மத்தையும் அதை அன்னைக்கு பண்ணிடு இந்த பூரா இறங்கி ஈடு அன்னைக்கோட சாப்பிட்டு முடிச்சுட்டு பாக்கி முன்னூத்தி அறுபத்தி மூணு நாள் சும்மாவா இருக்கணும் அதனால இது சொல்லும்போது நான் முதல்ல சொல்லியிருக்கேன் வருஷம் பூரா தர்மம் செய்யணும் ரம்ஜான்ல அதிகமா செய்யணும் ரம்ஜான்ல மட்டும் இருபத்தி ஏழு அன்னைக்கு மட்டும் கையை பின்னால கட்டிட்டு இருக்கிறதுக்கு சவாபு கிடைக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஏழைகளுக்கு எப்போ உதவி செய்யும் நேரம் காலம் அறிந்து நேரம் காலம் அறிந்து செய்யறதுக்கு பேரு பேரு பேருதவி வெறும் என் நேரத்துக்கு உதவி செய்யறது அவங்க நேரத்துக்கு நான் உதவி செய்யணும் என் தேவைக்கு உதவி செய்யறது அவங்க தேவை எப்போ உதவி செய்யணும் அதுக்கு தான் எல்லா இடத்துல மதிப்பு கூட அதனால சரி அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அதுல கீழே எழுதுவது எப்ப சொன்னா பதிமூணு டிசம்பர் டிசம்பர் பதிமூணு அன்னைக்கு எழுதியிருக்கிறார் எப்போ ரசல் எழுதியிருக்கார் ரம்ஜான் இருபத்தி ஏழு அன்னைக்கு இதையெல்லாம் படிக்காம பாருங்க மதுரசா பேர்ல வசூல் பேர் செய்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அனுப்புறாங்கன்னு எழுதியிருக்காரு மதுரசா பேர்ல வசூல் பண்ணி மதுரசாவே நடத்த முடியல எங்க பையன் சொன்னாங்க என்னங்க ரசமா போட்டு கொடுறீங்களேன்னு சும்மா விளையாட்டு பேசிக்கிறது அவங்க நிஜமா பேசுறது இல்ல சும்மா அப்படி பேசிக்கிறது வீட்லயும் பேசுறாங்கல்ல அது மாதிரி பேசிக்கும் மதரசா பேரை வசூல் பண்ணி மதரசாவே நடத்த முடியல ஒருத்தர் போறவங்க வசூலுக்கு நேரம் முடிய போகுது ஒருத்தர் வசூலுக்கு போறோம் எப்படியாவது ஒரு ஐநூறு ரூபாய் கொடுப்பாருங்க அப்படி அதுக்காகவே ஒரு பெரிய படை திரட்டி போவோம் அதுக்கு ஒரு கார் ஓசல பிடிச்சிட்டு நல்ல நல்ல ஊர்ல பிரமுகர்கள் கூட்டிக்கிட்டு இதுக்கு தான் சொல்றது ஒண்ணு கொள்ளை அடிக்கிறது அது கொள்ளைக்காரன் செய்யலாம் இது பகல் கொள்ளை அஞ்சாறு பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு காரில் போய் உட்கார்ந்தா பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு அப்ப கூட நம்ம ஐநூறுல ஆரம்பிச்சா அவர் ஒரு சைவம் விட்டு ஐம்பதுல ஆரம்பிப்பார் நம்ம ஐநூறு எதிர்பார்த்து போனா அவர் இடைவேளை ஒரு ஐம்பது ரூபா போடுங்க இந்த வருஷம் வியாபாரமே இல்லை பூரா அவர் சொல்ற கஷ்டத்தெல்லாம் கேட்டா நம்ம வசூல் பண்ணிட்டு வந்திருப்போம் பாருங்க அதை இவருக்கு கொடுத்துட்டு போலாம் போல இருக்கும் சும்மா தமாசா தான் சொல்றேன் சில நேரத்தில் அப்படி மனசுல வரும் ஆனா அல்லாவுடைய கிருபை அதுக்கு உதவி செய்யறவங்களும் ஏராளமா இருக்கிறாங்க யாருமே தெரியாத அப்படி உதவி செய்யறவங்களும் இருக்கிறாங்க அல்லாஹ் தால எல்லா சாராரும் நல்லா வைக்கணும் இப்ப மதுரசாவுக்கு இது மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இந்த வாரத்தினுடைய இந்த வாரத்தினுடைய ஒரு பத்திரிகையில பேரு சொல்லலாம் இந்தியா டுடேவில நல்ல படம் போட்டுக்கு பிலால் ஹாஜி இவர்தான் அவர் படத்தை பார்த்தாலே இவர்தான் செஞ்சிருப்பார் மாதிரி போட்டிருக்கு ஆனா அதே இதுல எழுதியிருக்கு அதே இதுல பிலால் ஹாஜி அந்த கோதரா ரயில் சம்பவத்துக்கு காரணமாக இருந்திருப்பார் என்று சந்தேகிக்கப்படுகிறது சந்தேகிக்கப்படுகிறது எழுதிட்டு பின்னால பூரா அவர் தான் செய்திருந்தா என்னவோ அதை பூரா எழுதிட்டு இவர் இதற்கு பக்குவப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோதனாவிலே நடந்த இஸ்திமாவில் இருந்துதான் தமிழிக்கு இஸ்திமாவில் இருந்துதான் இந்த அரசு இந்தியா டுடே எடுத்து பாருங்க கடையில் வச்சு வாய் பாருங்க இப்ப வித்துக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நம்ம பேர் இங்கிருந்து கோதாவுக்கு போயிருப்போம் நானும் போயிருந்தேன் இருபத்தெட்டு அறுபது இஸ்திமா தான் இதற்கு மூல காரணம் பிலால் ஹஜி உருவாக்குறது அதான் எழுதியிருக்கு தபிலீகில ஆறு நம்பரை தவிர எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது தபிலீகோட உருவாச்சுன்னா என்ன அர்த்தம் சரி இதற்கு மூலமாக அமையது தேவபந்து தாருலூம்களை சார்ந்த அதனுடைய கிரைதான் தபலி அதை சார்ந்த தாருலூம் கோதராவிலும் இருக்கிறது கோதரா மதரசா படத்தை பெருசா போட்டு அதை கலைக்கல்லூரின்னு எழுதுறதுக்கு பதிலாக மேல கொலைக்கல்லூரின்னு எழுதியிருக்கு தேவன் மதரசாவில் தான் இவங்களுடைய ரகசியம் எல்லாம் அந்த அந்த மதரசாவில் தான் இந்த கொலையாளிகள் தீவிரவாதிகளுடைய ரகசியம் எல்லாம் அங்கேதான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது எழுதியிருக்கு மதரசாவுக்கு மதரசா இருக்கவங்க எங்கேயாவது போலீஸ்காரர் வர்றாருன்னு சொன்னாலே இவர் பயந்துருவாங்க எதுக்கு வர்றாரோ என்ன வர்றாரோ இங்க போய் தீவிரவாதமா பயிற்சி வைக்கப்படுது எந்த மதரசால இல்லை நூறு வருஷமாக மதரசாக்கள் நடந்து வருது தேவாதி மதரசாவுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு முடிந்து விட்டது வேலூர் சாதனை நூற்றாண்டோட கொண்டாடப்பட்டு முடிந்து விட்டது இந்த நூறாண்டு காலமாக இல்லாத தீவிரவாதம் இந்த இரண்டாயிரத்தி ஒன்றிலே இரண்டாயிரத்தி ரெண்டிலே வந்துவிட்டது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா திட்டமிட்டு சதி செய்யப்படுகிறது நூறு வருஷ காலமா இங்க ஒண்ணு நடக்கல யார் திரும்பி பார்க்கல இன்னைக்கு இரண்டாயிரத்தி ரெண்டுல இங்க சூழ் செய்யப்படுதா திடீர்னு வந்துருச்சா எங்க இருந்து வரும் கொலை கல்லூரியில் எழுதிட்டு இதெல்லாம் எழுதிட்டு இதையெல்லாம் படிச்சு கொடுத்தது மதுசா தான் அதுக்கு படிச்சு கொடுத்த தமிழுக்கு தான் இதை செஞ்சவங்க எல்லாம் இவங்க தான் எழுதிட்டு கடைசியில் ஒண்ணு எழுதியிருக்கு அதுதான் ரொம்ப நம்மளை அதிர்ச்சி அதிர வச்சது என்ன எழுதியிருக்கு எய்தவர்களுக்கு அம்பை நோக்கலாமா எய்தவர்களுக்கு அம்பை நோக்கலாமா பார்த்த கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்கலாம் எய்தவர்களுக்கு அம்பை நோக்கலாமா எய்தவர்களை பார்க்க வேண்டுமானால் தபிலீக் ஜமாத்தில் போய் பார்க்க வேண்டும் இந்த பிலால் ஹரி போல அம்பா இதையெல்லாம் எரிஞ்சது தமிழ் ஜமாத்தான் இதுக்கு படிச்சு கொடுக்கிறது சாவான் என்ன ஒரு கற்பனை திறன் பார்த்தீர்களா மதரசாக்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது இணைப்பு இருக்கிறதா சம்பந்தம் இருக்கிறதா தெரியுமா அந்த இணைப்பு இன்றைக்கு வரைக்கும் சாதாரண உலக விஷயம் கூட தெரியாது சொல்லுவாங்க பொட்டோ சட்டம் பொட்டோ சட்டம் வேற பொட்டோன்னா என்ன இருக்கிறது அது நமக்கு தெரியாதுங்க பிஓடிஓ என்ன டடா டிஏடிஏ என்ன தெரியாது மதுரசாரன் பாவம் அது கூட தெரியாது சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் ஒரு பெரிய மதுரசாரனை நாசிட்டு போய் என்னங்க இப்படி மதுரசாவை பத்தி எல்லாம் அவதூறா பேசுறாங்களே அதுக்கு என்னவோ செய்யணுமே கேட்டாங்களாம் ஒரு பெரிய அவருடைய உயர்ந்த அந்த அந்தஸ்து நாசி அப்ப அவர் சொன்னாரோ ஒரே அப்படி எல்லாம் சொல்லாதே நீதான் உண்டாக்குற போல இருக்கு யாரும் எங்களை தீவிரவாதின்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்றார் என்ன காரணம் அவர் அந்த கிணத்துக்குள்ளதான் இருக்கிறார் வெளியே வந்து பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ரீதியில மதரசாக்களை பற்றியும் இப்ப சொல்ல போன தமிழ் ஜமாத்தை பற்றியும் இந்த பேரணம்பெட்டில் ஈரான் ஆப்கானிஸ்தான் ஏழு பேர் தமிழ் தமிழிக்கு ஏழு பேர் வந்திருக்கிறார்கள் அவங்க தான் வந்து இருக்கலாம் மூல காரணமா அமைஞ்சாங்கன்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு இப்படி எல்லாம் வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியவர்களை அவர்கள் யாராவது தனிப்பட்ட முறையில செய்தால் அவர்களுடைய தனிப்பட்ட இஷ்டமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் எந்த காலத்திலும் தீவிரவாதத்துக்கு காரணமாக இருந்ததே இல்லை தீவிரவாதிகளுக்கு எந்த காலத்திலும் அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை ஆனால் தியாகத்துக்கு தயாராக இருக்கும் இந்த நாட்டை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் இந்த உண்மையான அரசை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் உண்மையான நீதியை பாதுகாக்க என்ன வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்ன எங்களுடைய உயிர் வேண்டுமா உடலை வேண்டுமா எங்களுடைய உடல் வேண்டுமா என்ன வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கும் ஆனால் எங்களுடைய வாதம் எல்லாம் தீவிரவாதம் அல்ல எங்களுடைய வாதம் எல்லாம் நீதி நேர்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு மாறாக தீவிர பேரினவாதத்துக்கு மூளையாகவும் முளையாகவும் விதையாகவும் யாராவது இருப்பார்களேயானால் அவர்களை கண்டுபிடியுங்கள் அதை விட்டுவிட்டு எய்தவர்களை விட்டுவிட்டு அம்பை நோகக்கூடாது என்று சொல்லுகிறாரே இந்தியா துறையகாரர் அதிலே கட்டுரை எழுதியவர் அதே போல நான் சொல்லுகிறேன் இது எங்கிருந்து பிறந்தது யாரிலிருந்து பிறந்தது எங்கிருந்து ஆரம்பித்தது நான் சொல்லக்கூடாதான் ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டிலே கட்டிய பாபரி மசீத் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டிலே மீர்பா கட்டிய பாபருடைய காலத்திலே மீர்பா கட்டிய ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டிலே பாபரி மசீத் அது அந்த கோயில் இருந்த இடத்தில் நான் கட்டியது என்பது நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வரி வந்ததா இல்லை எதிர்க்காவது அது ராமர் பிறந்த இடம்தான் என்று நிரூபிக்க முடியும் ஆதாரத்தோடு ராமர் பிறந்து எத்தனை வருடமானது என்பதை தினமலருடைய ஒரு ஒரு பதிப்பில் வந்திருக்கிறது என் நாட்டுடைய தமிழகத்துடைய மாஜி முதல்வர் சொன்னதாக ராமர் பிறந்தது பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாலே ராமாயணம் அந்த காலத்திலே எழுதப்பட்டது இதை எப்படி திருவிழியில் வந்துச்சு என்று அவர் எழுதிட்டு அந்த தினமலர் வாசகத்தில் இருக்கிறது அந்த பெயரை சொல்லி சூராயுதத்தை கையில ஏந்திக் கொண்டு சூராயுதத்தை கையில ஏந்திக் கொண்டு நாங்கள் கரசேவை செய்வோம் என்று புறப்படுவது என்று காட்டுமிராண்டித்தனமாக தெரிகிறது அல்லவா என்று மாஜி முதல்வர் எழுதியிருக்கிறார் நான் சொல்லவில்லை எனவே இன்னைக்கு அது எப்படி வந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே அந்த மசீதியை கொண்டு போய் ஒரு சிலை வைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே பைசாபாத் கோர்ட்டிலே முதல் கேஸ் தாக்கல் செய்யப்படுகிறது இல்லை இது மசீதாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஐம்பதிலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த கேஸ் பேரக்குரிய பதினோரு வருடங்களுக்கு பிறகு அலகாபாத் உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறது சீக்கிரமாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் முடிய போகிறது இன்னும் அலகாபாத்திலே அந்த கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே தாக்கல் செய்யப்பட்ட கேஸ் இன்னும் முடியவில்லை அதில் விசாரிக்கப்பட வேண்டிய இருநூறு சாட்சிகளே நூத்தி இருபத்தஞ்சு பேர் செத்து போய்விட்டார்கள் தீருமா இந்த கேஸ் தேருமா இந்த கேஸ் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே ஐம்பத்தி நாலிலே அங்கே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று பிஹெச்பி தீர்மானம் போடுகிறது அப்போதுதான் மக்கள் போடுவதை சேர்ந்து கொள்கிறது அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகையதான் அங்கே இல்லை மசீது தான் இருக்க வேண்டும் என்று பாபரி மசீது கமிட்டி நியமிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜூலையில அங்கே கரசேவை நடத்தப்படுகிறது அது ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பருக்கு டிசம்பர் டிசம்பரில் செய்யப்பட்ட தகர்க்கப்பட்ட மசிதுக்கு எப்படி தகர்ப்பது என்பதற்கு அதே அதே வருட ஜூலையில ஒத்திரையாகத்தான் அந்த கரசேவை நடந்தது அதே போல இந்த மார்ச் பனிரெண்டு சென்ற கும்பமேளாவிலே தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் பனிரெண்டுக்குள் அங்கே கோயில் கட்டப்பட வேண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் கும்பமேளாவிலே நிறைவேற்றப்பட்டது நம்முடைய கேள்வி எல்லாம் கோரிக்கை எல்லாம் எங்களை யாரும் எஜமானர்களே கோர்ட்டிலே கேஸ் இருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவதை வேறு கேஸ்களில் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா எந்த கேஸாக இருந்தாலும் என்ன சொல்லுவீர்கள் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இங்க மட்டும் கோர்ட்ல இருக்கும்போது நாங்க கட்டிய தீர்வு நாங்க கட்டுங்க கட்டாம இருங்க அந்த இடத்துல கோயிலே வரணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம் ஆனால் அந்த தீர்ப்புக்கு மாறாக ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது நியாயமான அரசு நீதியான அரசு நேர்மையான அரசு இந்த இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய கடமைகள் அரசு சிறுபான்மை மக்களுடைய நல்ல பெறாமல் நீங்கள் இந்த நாட்டிலே நேர்மையான ஆட்சி நடத்த முடியாது என்று மகாத்மா மகாத்மா காந்தி சொன்னார் என்று சொல்லுகிறீர்களே இன்று பெங்களூர் மாநாட்டிலே பெரும சிறுபான்மையினர் பெரும்பான்மையினுடைய நல்லத்தை நல்லெண்ணத்தை பெறாமல் வாழ முடியாது என்று இது தீர்மானம் அல்ல எங்களுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை ஆனால் நாங்கள் இதற்காக வேண்டி பதஷ்டப்பட மாட்டோம் பதஷ்டப்படுவது எங்களுடைய பழக்கத்தில் இல்லாத ஒன்று நிதானமாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நீங்கள் தான் கேட்க வேண்டும் அதை தீவிரவாதத்தை யார் உற்பத்தி செய்கிறார்கள் எங்கிருந்து உற்பத்தி செய்கிறார்கள் கேஸ் இருக்கும் போது கோயில் கட்ட வேண்டும் என்று தீர்மானம் போடலாமா ஏன் நியாயம் தானா நான் அத்தனை ஜனர்களை செட்கள் அட்டர்னி ஜெனரல் தலைமை நீதிபதி இந்தியாவுடைய தலைமை நீதிபதி என்னஜி சோரி சுவராஜி சுவராஜி தலைமை நீதிபதி இந்த இடத்திலே கோவில் கட்ட தூண் சேவை தூண் தானம் நடக்க வேண்டும் இத்தனை பேர் போக வேண்டும் இத்தனை பேர் இருந்து வாங்க வேண்டும் கவர்மெண்ட் ரிசீவரை வாங்க வேண்டும் அதை இத்தனை பேர் இருந்து பார்க்க வேண்டும் அங்கே உட்கார்ந்து எத்தனை இடத்திலே பார்க்க வேண்டும் என்று திடீரென்று அவர் சொல்லியிருப்பார் கோத்திலே முன்கூட்டியே திட்டம் போட்டுத்தானே சொல்லியிருப்பார் ஆனா என்ன பேசிட்டாங்க நீங்க நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க நாங்க அப்படி இல்லைங்கிற மாதிரி இருந்துக்கோ இதுவா இருக்கட்டும் அவங்களே சமாதானம் பண்ணிக்கலாம் இவங்களும் திருச்சி பண்ணிக்கலாம் நாட்டு மக்களையும் திருச்சி பண்ணிக்கலாம் சிறுபான்மையும் திருச்சி பண்ணிக்கலாம் நம்மளை யார் பார்லிமெண்ட்டுக்குள்ள அனுப்புனாங்களோ அவங்களையும் திருச்சி பண்ணிக்கலாம் ரெண்டு முகம் கூடாது இரண்டு முகம் கொண்டவர்கள் இந்தியாவிலே நிலைத்திருந்ததாக வரலாறு கிடையாது என்பதல்ல இந்த மாநிலத்தில் இந்த நாணயத்திலே நிலைத்திருந்ததாக வரலாறு கிடையாது இருமுகம் யாருக்காவது இருக்குமானால் எச்சரிக்கிறோம் நாங்கள் எச்சரித்தால் நீங்கள் அறிந்து போகப் போவதில்லை ஆனால் உண்மை நிலைத்தே தீரும் என்பதால் நாம் எச்சரிக்கிறோம் ஆகினாலே இரண்டு முகம் வேண்டாம் இன்று அதற்கு பிறகு ஏதோ தூண் தானம் நடந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அதெல்லாம் சொல்லுகிறோம் நீதி வந்த தீர்ப்பு வரட்டுவே என்ன தீர்ப்பு அதன்படி செய்யுங்கள் நியாயம் எதுவும் அதன்படி செய்யுங்கள் நாங்கள் என்றைக்காவது சொன்னோமா அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் எண்பத்தி ஆறில் இருந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார்கள் ஆனால் நாம் என்றைக்காவது சொன்னோமா அந்த இடத்தில் பாபை மசித் கட்டியே தீர்வோம் சொல்ல தெரியும் எங்களுக்கு தெரியாத எடுத்துக் கொண்டீர்களா ரெண்டு ரெண்டு லட்சம் செங்கல் நீங்கள் கொண்டு போனால் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் மட்டும் இருபது லட்சம் செங்கல் எங்களால கொண்டு போக முடியும் ஆனா செய்தோமா செய்ய தெரியாமல் இல்லை அது நியாயத்துக்கு மாறுது நியாயத்துக்கு மாறான ஏதோ எந்த காலத்திலும் ஈடுபடாது அது யாராக இருக்கலாம் அவர் ரொம்ப படித்தவராக இருக்கலாம் மேதையாக இருக்கலாம் இன்றைக்கு கூட பாருங்கள் பெரிய பெரிய மேதைகள் இது போன்று இருதலை கொள்ளி எறும்புகளாக ஆகும்போது உணர்கிறார்கள் பிதற்றுகிறார்கள் நான் சொல்லக்கூடாது என்பதனால சொல்லப்பட்ட சொல்ல சொல்லாமல் இருக்கிறேன் நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவன் நான் ஒரு முஸ்லிம் மட்டுமல்ல நான் ஒரு மௌலவி நான் ஒரு மௌலவி மட்டுமல்ல சமுதாயத்துடைய கண்ணிலே படுகிற மாதிரி இந்த நியூஸ் ஏஜென்சி செய்து விட்டார்கள் ஆகையினால எனக்கு கேசட்டை கொடுத்து கொடுத்து எங்க போனாலும் உங்க கேசட் கேட்டேன் எங்க போனாலும் உங்க கேசட் கேட்டேன் இடையில பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க அதுக்காக இடையில ஒரு விஷயம் சொல்றேன் நான் சிலோன் போயிட்டு வந்தேன் சிலோன் போயிட்டு வரும்போது நம்ம மிஸ்ஸஸும் கூட மிஸ்ஸஸ் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க முதல்ல மனைவியை மதிக்கணுமா வேண்டாமா நிச்சயமா மதிக்கணும் நம்ம தமிழகம் தலைவரை மதிக்கிறோட கூடுதலா மதிக்கணும் மிஸ்ஸஸ் கூட இருந்தாங்க ராத்திரி ட்ரெயின்ல நாகர்கோயில் இருந்து புறப்படக்கூடிய மதுரை ஃபர்ஸ்ட் பாசஞ்சர்ல ரெண்டு பேரும் சிறுவான்ல இருந்து பிரயாணம் முடிச்சிட்டு நாகர்கோயில் வந்து சொந்தக்கார வீட்டுல தங்கிட்டு நைட் ட்ரெயின்ல வரோம் ராத்திரி பதினோரு மணிக்கு பத்து முக்கால் மணிக்கு ட்ரெயின் ஒரு பத்து மணிக்கு வீட்டுல இருந்து புறப்பட்டு ஒரு ஆட்டோ வந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப ஆட்டோக்காரர் ஒரு முஸ்லீம் போல இருக்கு அவர் கேட்டாரு நீங்க எந்த ஊருன்னு கேட்டார் அப்ப நான் திண்டுக்கல்னு சொன்னேன் அப்படிங்கிறவன் கேட்டால் என்ன கேட்டா தெரியுங்களா பின்னால ரெண்டு பேர் மாத்த உட்கார்ந்து இருக்கிறோம் இயக்குவேரை வண்டிக்குள்ள வெளிச்சமா இருக்கும் கேட்டார் திண்டுக்கல்னு சொன்ன உடனே கலீல் மௌலானா தெரியுமான்னு கேட்டார் உஷார் ஆயிட்டார் கலீல் மௌலானா தெரியுமான் நிறைய நடந்திருக்கு மாதிரி ஒரு கூட்டத்தில் போற யாரும் உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க மேடைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் வழிவிடுப்பா அடி அதனால யாராவது பாதுகாப்பு கூட்டிட்டு போறது நம்ம மக்கா மசீதி இமாம் மாதிரி ஒருத்தர் நான் அப்பதான் அவரு நான் போயிட்டாருன்னா நம்ம எப்படி நுழைஞ்சிடலாம் சைஸும் பாக்குறீங்களே சொல்ல நினைச்சேன் இந்த மோதியாபுரம் மசீதி இமாம் மொழி தீர் முகமது இன்னைக்கு காலையில கருத்தரக நடந்துச்சு ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னார் நான் அங்கே சொல்லணும்னு நினைச்சேன் தவறி போச்சு அதனால இங்க சொல்றேன் என்னங்க சரிதானே நல்ல கருத்து சொன்னார் உடமாத்துறை கருத்தரக நினைச்சேன் நல்ல கருத்து சொன்னார் அது மாதிரி போனா உள்ளே விட மாட்டேனா அப்புறம் ஒரு ஆள் சொன்னார் என்னை தள்ளிட்டு கலீல்மரானா வர்றாருங்க பயன் பண்றாருங்க என்னை தள்ளி விட்டு அவர் முன்னால போறாரு என்ன சொல்லிட்டு கலீல்மரானா பயன் பண்ண போறாரு என்ன சொல்றது அவர்கிட்ட போய் இல்லப்பா என்ன விடுப்பா நான் கலீல் மலரான ஏறி மிதிச்சிருவார் என்ன உருவம் அப்படி இவர் கேட்டாரு திண்டுக்கல் சொன்னாலும் கலீல் மலரான தெரியுமா நான் சொன்ன தெரியும் என்ன சொல்ல அப்படி தெரியும் சொன்னேன் அப்புறம் திருப்பி கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னாரு இங்கே நாகர்கோயில் அங்க ஒரு கரைவாள அரங்கம் இருக்கு நம்ம நாளைக்கு அங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம் அவர் வந்து பேசுறாரு நான் இருந்தேன் அப்புறம் அந்த பேச்சை பத்தி சொன்னாரு அப்புறம் நிறைய கேசட் கேட்டிருக்கிறேன் நான் கேசட் வச்சிருக்கிறேன்னு சொன்னார் அப்படிங்களா சரி கையில் சும்மா இருக்குது அப்ப நம்ம மிஸ்டர் சொன்னாங்க சொல்லுங்க நான் தான் சொல்லுங்க பேசாம சொன்னேன் நான் தான் சொல்லுங்க ஏன் சொல்ல சந்தோஷப்பட்டு பாருலன்னு அப்படி நினைக்காத இருட்டுக்குள்ள அவர் சந்தேகப்படுவாரு சந்தோஷம் சொல்லுங்க சொல்லுங்க கடைசியா ஆட்டோ போய் சேர வரைக்கும் ஸ்டேஷன் போய் சேர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்றதுனால என்ன லாபம் வரப்போகுது அதனால அவருக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் இல்ல நமக்கும் பிரயோஜனம் இல்ல அவர் ஏதோ மரியாதையான ஆளுன்னு நினைச்சிருக்கிறாரு அந்த மரியாதை ஏன் எடுத்துக்கணும் அவரு நம்ம உருவத்தை பார்த்து நம்ப மாட்டார் உருவத்துக்கு சத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை கேட்கறவங்க அப்படிதான் நிறைய கதை இருக்கிற மாதிரி பார்த்து என்னென்ன சொல்றாங்க அதனால இப்ப பொதுவா எந்த இடத்துக்கும் போறதே தவிர்த்துக்கிறது அப்படி போனாலும் ஒரு பாடிகாட்டோட தான் போறது என்ன சொல்லிக்கிட்டு இருந்த இந்த நாட்டில் தீவிரவாதத்துக்கு விதை விதைத்தவர்கள் யார் என்று பாருங்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அந்த விதைகளை கிள்ளி அது இந்த ஆட்சியை பாதிக்குமா பாதிக்காதா எனக்கு தெரியாது ஆனால் கோர்ட்டிலே கேஸ் இருக்கும் போது அதை பற்றி இப்படி எல்லாம் பேச வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களே ஆனால் அந்த பேச்சு எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ அங்கேதான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இன்னைக்கு நடக்கிற கலவரங்களை எல்லாம் நாங்களும் அதை அடக்கத்தான் பார்க்கிறோம் எங்களுடைய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அது கூடாது என்றுதான் சொல்லுகிறோம் ஆனால் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியங்களுக்கு நாங்கள் அங்க எங்களை மீறி செய்கிற காரியங்களுக்கு அரசு அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுங்கள் அதை நாங்கள் தடுக்கவில்லை ஆனால் அநீதி இழைப்பீர்களே ஆனால் அழிக்கப்பட்டு போவீர்கள் ஆண்டவனால் என்னால் அல்ல ஆண்டவனால் இது உலக நியதி மகாபாரதம் இதைத்தான் சொல்கிறது ராமாயணம் இதைத்தான் சொல்கிறது ராமரு இதைத்தான் சொன்னார் சீதையும் இதைத்தான் சொன்னார் யாரெல்லாம் உலகத்திலே கண்ணகி வம்சத்திலே வந்திருந்தாலும் சரி ராமர் வம்சத்திலே வந்திருந்தாலும் சரி மகாபாரதம் சொல்வதும் இதுதான் பகவத்கீதை சொல்வதும் இதுதான் காந்தியை சுட்டுக் கொள்ள போனாலே அவனும் இதைத்தான் சொன்னார் முஸ்லிம்களுக்கு சாதகமாக காந்தி இருக்கிற காரணத்தினாலே நான் காந்தியை குட்டி சுட்டுக் கொண்டேன் என்று தொண்ணூத்தி மூணிலே விடுதலை செய்யப்பட்ட கோட்சையினுடைய தம்பி அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான் தான் காந்தி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்று சிறுபான்மை மக்களை ஆதரிக்காமல் இந்த நாட்டில் என்ன நடக்க முடியும் எந்த சிறுபான்மையாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி தலித்துகளாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி எண்ணிக்கையில் சிறுபான்மை பெரும்பான்மை கிடையாது எண்ணிக்கையில் சிறுபான்மை பெரும்பான்மை கிடையாது கசின்னூரின் சூழல் கல்வி நாயை எதிர்க்கிற பூனையை நீங்கள் பார்த்திருக்கலாம் நாய் இருக்கிற பூனையை பார்த்திருக்கலாம் பூனை குட்டியோடு இருக்குமானால் அந்த குட்டியின் மீது உள்ள பாசத்தின் காரணத்தினாலே அந்த நாய் குட்டியை தொட வருவானால் இந்த பூனை அந்த நாயின் மீது எப்படி பாயும் தெரியுமா சிக்கியம் போல பாயும் கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரத்தன் எத்தனையோ சிறு கூட்டம் அல்லாஹின் மீது வைத்த நம்பிக்கையின் காரணத்தினால் தீவிரவாதத்தல்ல தங்களுடைய கடவுள் மீது தங்களுடைய ஆண்டவரின் மீது நீதியின் மீது நேர்மையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணத்தினால் அவர்களுக்கு கடவுள் வெற்றியை தந்திருக்கிறார் இது குரான் சொல்லுகிறது நாங்கள் தீவிரவாதம் என்றும் சொல்லவில்லை நாங்கள் மசிது கட்டுவோம் என்று கூட சொல்லவில்லை செங்கல் கொண்டு போவோம் என்று சொல்லவில்லை சிலா தானம் செய்வோம் என்று சொல்லவில்லை தூண் தானம் செய்வோம் என்று சொல்லவில்லை எதுவும் சொல்லவில்லை நீதி வரட்டும் கோர்ட் ஒன்று இருக்கிறது அல்லவா சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்கிறது அல்லவா அந்த நீதி வரட்டும் அந்த நீதிக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லுவோம் நீங்கள் அடக்கி வையுங்கள் யார் நீதிக்கு கட்டுப்படுவதில்லையோ கட்டுப்பட மாட்டேன் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ நாங்கள் செய்துதான் தீரோம் அப்படி செய்ய விடாவிட்டால் நான் என்னுடைய உயிரை வாய்த்துக் கொள்வேன் உங்களை மிரட்டுகிறார்கள் தெரியவில்லையா உங்களுக்கு யார் நீதிக்கு கட்டுப்படுவதில்லையோ கட்டுப்பட மாட்டேன் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ நாங்கள் செய்துதான் அப்படி செய்ய விடாவிட்டால் நான் என்னுடைய உயிரை வாய்த்துக் கொள்வேன் உங்களை மிரட்டுகிறாக தெரியவில்லையா உங்களுக்கு ஒரு மனிதனுடைய உயிருக்காக வேண்டி நீங்கள் இந்த நாட்டை அடவானம் வைத்து விடாதீர்கள் அவரை காப்பாற்றுங்கள் ஒரு உயிரை காப்பாற்றினால் உலகத்தை காப்பாற்றிய மாதிரி நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள எல்லா மத ஸ்தலங்களையும் காப்பாற்றி இருக்கிறோம் சூழ்நா காலத்திலிருந்து இன்றைக்கு வரை எந்த இடத்திற்கு போனாலும் இருந்தாலும் சரி நாங்கள் பிரான்சுக்கு போயிருந்தோம் அதே போல ஆம்சா ஆம்ஸ்டர்டாமுக்கு போயிருந்தோம் பல நாடுகளுக்கு போகும்போது அங்கே வழிபடப்படாத சர்ச்சுகள் ஏராளமாக இருக்கிறது அந்த சர்ச்சுகளை வாடகைக்கு வாங்கி அங்கே தொழுகை நடக்கிறது எத்தனையோ சர்ச்சுகளை நான் தொழுதிருக்கிறேன் அந்த சர்ச்சை அப்படியே வைத்து அதனுடைய புனிதம் பாதுகாக்கப்பட்டு அதை போர்வையால் கோர்த்துவிட்டு நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் எந்த சர்ச்சையும் நாங்கள் இழுத்தது கிடையாது எங்கள் சர்ச்சைக்கும் ஆதாரம் கிடையாது எந்த சர்ச்சையும் இழுத்ததும் கிடையாது எந்த சர்ச்சைக்கும் ஆதாரமும் கிடையாது எனவே நெறியாக நடக்க என்று சொல்கிறோம் நீதிக்கு கரம் கொடுப்போம் என்று சொல்கிறோம் நீதியோடு வாழ்வோம் என்று சொல்கிறோம் அது எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்கிறோம் இறுதி வரையில் தான் நிற்போம் தீவிரவாதமோ வேறுவாதமோ எங்களுக்கு கிடையாது ஜெர்மனியிலே நடந்தது இனவாதம் ஜெர்மனியிலே நடந்தது இனவாதம் இட்டு எவ்வளவு யூதர்களை கொண்டு கொண்டு கொண்டு குவித்தார் ஆயிரத்தான் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் யூதர்கள் இருக்கக்கூடாது பகிரங்கமாக அந்த பாசிசத்தோடு அவர் முழங்கிய முழக்கம் எத்தனை பேர்கள் அதற்கு பெயர் தீவிரவாதம் அமெரிக்காவினுடைய நிலவாதம் இன்றைக்கு கூட கருப்பர்களை ஓரங்கட்டி வைத்திருக்கிறார்களே கருப்பர்களுக்கு இடம் கொடுத்தார்களா அமெரிக்காவிலே ரோடுகளிலே நியூயார்க்குடைய ரோடுகளிலே வெஸ்டுக்கு சென்றிருக்கிறோம் அமெரிக்கர்களே அங்கே இருக்கிற கருப்பர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் போன உரிமை கொடுத்திருக்கிறீர்களா சுதந்திரம் கொடுத்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்களா வாழ்க்கைக்குரிய வழி செய்து வந்திருக்கிறீர்களா உலகத்துக்கு ராணுவமாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களே முழு உலகத்துக்கு சட்டாம்பிள்ளையாக இருக்க வேண்டும் நினைக்கிறீர்களே எங்களுக்கு எஜமானாக இருக்க வேண்டும் நினைக்கிறீர்களே இந்தியாவுக்கு எஜமானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது பாகிஸ்தானுக்கு நீங்கள் எஜமான் ஈராக்குக்கும் நீங்கள் எஜமான் ஆப்கானிஸ்தானுக்கு நீங்கள் எஜமான் உசாமாவை என்ன வேண்டுமானாலும் செய்யர் அவர் குற்றம் செய்திருந்தால் அவரை பிடித்து தர நாங்கள் தயாராக இருக்கோம் ஆப்கான் உங்களுக்கு என்ன அநீதி செய்தது ஆப்கான் உங்களுக்கு என்ன நீதி செய்தது தாலிபான்கள் உங்களுக்கு என்ன நீதி செய்தார்கள் அவர்கள் உசாமாவை பிடித்துக் கொடுக்க தயார் அவர் குற்றம் செய்தவர் என்று நிரூபித்தால் அவர்தான் அந்த டிசம்பர் பதினொன்று செப்டம்பர் பதினொன்று நிகழ்ச்சி நடத்தினார் என்று நிரூபியுங்கள் நாங்கள் பிடித்து தருகிறோம் எங்களுக்கு எந்த கட்டணத்தில் அடிக்கிற வேலையும் இல்லை மார்க்கத்தில் அடிக்கிற வேலையும் இல்லை நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் தீவிரவாதத்துக்கு துறைவாக மாட்டோம் அது நிறைவேறி நிர்வாணம் நிறத்தின் காரணமாக அங்கே அமெரிக்காவில் நடக்கிறது இன்றைக்கும் அதுதான் முன்னாலும் அதுதான் இருந்தது அதே போல ரஷ்யாவிலே அந்தவாதம் ரஷ்யாவிலே ரஷ்யாவிலே அப்பாலோடு எங்களுடைய இறைவனை நம்பி இந்த உலகத்திலே நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோமே யா எந்த உயிரை ஒரு உயிரை கொண்டால் உலகத்தை கொண்டது போல என்று சொல்லுகிறோமே எங்களுடைய குரான் சொல்லுகிறதே அதை ஏற்று நடக்கிறோமே உங்களுடைய சொல்லுக்கு அடிவணிந்து நாங்கள் நீதிக்கு கட்டுப்படுவோம் என்று மஸ்ஜித் கட்டுவோம் என்று சொல்லவில்லையே நீதிக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்லுவோம் சொல்லுகிறோமே எங்களுடைய மதரசாக்கள் நீதியை போதிக்கிறது எங்களுடைய மதிசு மஸ்ஜிதுகள் நீதியை போதிக்கிறது எங்களுடைய உலமாக்கள் நீதியை போதிக்கிறார்கள் நாங்கள் நீதியை போதிக்கிறோம் இந்த கூட்டம் நீதியை போதிக்கிறது உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் அவ்வளவு பேரும் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள் நீதிக்கு கட்டுப்படாதவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிங்கள் அவர்கள் உங்களுக்குள்ளே கூட இருக்கலாம் விட்டுவிடாதீர்கள் இது கடவுளுடைய எச்சரிக்கை எங்களுடைய எச்சரிக்கை இல்ல பகவத்கீதையினுடைய எச்சரிக்கை ராமாயணத்துடைய எச்சரிக்கை மகாபாரதத்துடைய எச்சரிக்கை எச்சரிக்கை பைபிளுடைய எச்சரிக்கை குரலுடைய எச்சரிக்கை எனவே நீதிக்கு கட்டுப்படுங்கள் மாறாதீர்கள் சொல்கிறோம் தீவிரவாதம் எங்களுடைய ரத்தத்திலே எங்குமே கலந்தது கிடையாது தியாகம் இருக்கிறது நாங்கள் தீனுக்காக நேர்மை தீன் என்றாலே நேர்மை இஸ்லாம் என்றாலே சாந்தி ஈமான் என்றாலே நல்லம்பிக்கை ஆகையினால் அந்த நல்ல நம்பிக்கை காப்பாற்றுவோம் என்ற ரீதியிலே உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நான் நம்முடைய பேச்சு வெறும் பேச்சு இல்லை நம்முடைய பேச்சு கொள்கை பிரகடனம் இந்த கொள்கை பிரகடனப்படுத்தும்படி பிரகடனப்படி எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் வாழ்வோம் என்பதற்கு சாட்சியாக நீங்கள் ஒரு தடவை அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குரல் கொடுங்கள் அல்லோ சுபானகுத்தாரா அவனை பொருந்து கொண்டவர்களாக நம்மை ஆக்குவானாக என்னுடைய பேச்சுகளிலே தவறுகள் ஏற்பட்டிருக்குமானால் அந்த தவறை திருத்திக் கொள்ள வாய்ப்பு தருவானாக ஐந்து நேரத்துடைய தொழுகை அல்லாஹுவை அஞ்சுதல் நடுநிசையினுடைய தொழுகை அல்லாஹுவிடத்தில் கேட்குதல் இந்த உலகத்திலே நீதியை பரத்துவதற்காகத்தான் நான் வாழுகிறேன் என்று நம்புதல் நான் பணத்துக்கு அடிமை அல்ல காசுக்கு அடிமை அல்ல ஆடைக்கு அடிமை அல்ல பங்களாவுக்கு அடிமை அல்ல அரசே உங்களுக்கும் நாங்கள் அடிமை இல்லை ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் அடிமையாக இருந்ததில்லை பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடிமையாக இருந்ததில்லை சொல்லவில்லை சொல்ல விட்டு போய்விட்டது உலமாக்கல் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக அவர்கள் காட்டிக் கொடுத்த வழியில் தான் சுதந்திர கை உங்களுடைய கையில கிடந்தது சாவரியுல்லா மஹந்தீஸ் தெஹலவி ஆயிரத்தி அறுநூறுக்கு பின்னாலே அந்த போர்ச்சுகீசியரை எழுத்து போராடிய போட்டம் இருக்கு போராட்டம் இருக்கிறது சாதாரணமானதல்ல அது சாதாரணமானதல்ல அவருடைய மகனான ஷா அப்துல் அசீஸ் தஹலவி பிரிட்டிஷ்காரர்களை போர்ச்சுகீசியர்களை அதற்கு அடுத்து வந்த பிரிட்டிஷ்காரர்களை இந்த நாட்டை விட்டு துரத்துவது வாஜிப் என்று சொன்னார்கள் அவர்களோடு போராடுவது கடமை என்று சொன்னார்கள் ஜியாத் கடவேறு சொன்னார்கள் தங்களுடைய தலையிலே தலப்பாய் கட்டி கொண்டு ஒரு கோட்டிலே ஒரு ஆலிம் விசாரிக்கப்படும் போது என்ன தலையில கட்டி இருக்கிறீர்கள் கேட்டபோது சொன்னாராம் அவர் ஆலிம் சொன்னாராம் அந்த கோட்டிலே சொன்னாராம் எனக்கு ஒரு சமயம் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அந்த தூக்கை நிறைவேற்றிய பிறகு என்னுடைய ஜனாசாவை உங்களுடைய அரசு துணி கொண்டு போர்த்தக்கூடாது என்னுடைய சொந்த துணி கொண்டு போர்த்த வேண்டும் என்பதற்காக நான் கவல் கொண்டு வந்திருக்கிறேன் நான் கவன் கொண்டு வந்திருக்கிறேன் நம்முடைய கவன் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது எனவே இஸ்லாத்தின்படி நேர்மையை நீதியை உண்மையை நிலைநாட்டுவதற்காக தியாகம் செய்வதற்குத்தான் தயாராக இருக்கிறோம் எனவே எங்கள் கொள்கை பிரகடனமே இதுதான் தியாகம் மலரட்டும் தீவிரவாதம் அழியட்டும் வாகர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஹாஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் தான் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five புனிதமிக்க இந்த விழாவின் அருமையான தலைவர் அவர்களே எப்படி வாழுவது என்று கூட தெரியாமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே ஏதோ ஒரு காலத்தை நான் சொல்லவில்லை இன்றைய காலத்தை வாழுகிறோம் உடை அணிந்திருக்கிறோம் குடும்பம் இருக்கிறது மனைவி இருக்கிறாள் மக்கள் இருக்கிறார்கள் தொழில் இருக்கிறது வீடு வாசல் இருக்கிறது ஆனால் நிம்மதியாக இருக்கிறீர்களா இங்குள்ளவர்களை கேட்கவில்லை நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறேன் நிம்மதியாக இருக்கிறீர்களா வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டீர்களா யாரையாவது கூப்பிடுங்கள் கேளுங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டீர்களா அல்லது வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்றாவது சொல்லுகிறீர்களா சகோதரர்களே அத்தனை பேரும் சொல்லுவார்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து சென்றிருக்கிறாரே அவரையும் கேளுங்கள் இந்த தெருவிலே ரோடு கூட்டிக் கொண்டிருக்கிறாரே அந்த தோட்டியும் கேளுங்கள் நான் இன்னும் வாழ்க்கையிலே வெற்றி பெறவில்லை என்று சொல்லுவார் நான் அகில உலகத்துக்கும் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் இதோ இந்த பள்ளி இருக்கிறதே மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவதற்காக உருவாக்கப்படுகிறது பள்ளியிலே எதுவுமே இல்லை பள்ளியிலே எதுவுமே இல்லை எனக்கு முன்னாலே சைபுத்தீன் அதிரத் சொன்னார்களே அசா குச்சி இருக்கும் அதுவும் இமாம் அவர்கள் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக தேன் காற்றிலே வேஷ்டி தூக்கினால் தடுத்துக் கொள்வதற்காக அந்த காலத்து ஹலீஃபாவாக இருந்தால் யாராவது தூங்கினால் தலையிலே தட்டுவதற்காக இந்த காலத்திலே செய்ய முடியாது இப்படி சில பொருள்கள் இருக்கும் காற்றுக்காக பேன் போடப்பட்டது இன்று காலத்தினுடைய தேவைக்கேற்ப அமைதியாக தொழுகட்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்முடைய கிட்டாபே அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய குழு குழுப்பை தர வேண்டும் என்று துவா செய்கிறேன் இதை பார்க்கும் முன்னாலேயே நான் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன் பள்ளிவாசலிலே தேன் போடுவது எப்போது அது காமத்தி சலா சொல்லும் போது தேன் அணைப்பது எப்போது ஒரு பக்கம் சலாம் கொடுக்கும் போது இரண்டாவது பக்கம் சலாம் கொடுக்கும் போது தேன் இருக்காது என்னென்ன சிக்கனப்படுத்துறார் வீட்டுல போய் பாருங்க குழந்தை மூணு மாச குழந்தைக்கு விடிய விடிய ஃபேன் ஓடும் மூணு மாச குழந்தைக்கு விடிய விடிய ஃபேன் ஓடும் இங்கே பள்ளிவாசலையிலே ஃபேன் ஓடாது சிக்கனம் செய்கிறார்களாம் அவர்கள் அமைதியாக தொழுகட்டும் என்ற நெய்யத்திலே செய்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வரக்கத்தை தருவான் இதை இந்த ஏசியை இந்த குழுப்பை தொழுபவர்கள் அமைதியாக அல்லாஹுவை நினைக்க வேண்டும் உலக ஆடம்பரத்துக்காக அல்ல படோடோபத்துக்காக அல்ல பெருமை காட்டுவதற்காக அல்ல உலகத்திலே நாங்கள் தான் பெரிதாக செய்தோம் என்பதற்காக இவர்கள் செய்யவில்லை அல்லாஹினுடைய அன்பை அன்பை பெறுவதன் மூலமாக சொர்க்கத்துடைய குழு குழுப்பை தாங்களும் பெற்று நமக்கும் பெற்றுத் தருவதற்காக செய்திருக்கிறார்கள் என்பதிலே மிகவும் பெருமைப்படுகிறோம் சகோதரர்களே இதுபோன்று இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று எங்கே நம்முடைய வீடுகள் வசதியாக இருக்கிறதோ பள்ளிகள் ஏன் வசதியாக இருக்கக்கூடாது பள்ளிகளிலே ஆடம்பரம் இருக்கக்கூடாது படாடோபம் இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது வசதி இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் பள்ளியிலே வந்தால் அங்கே இருக்க வேண்டும் என்று தோண வேண்டும் தராவிக இருபது ரக்காத்திலே முன்னாலே ஜன்னலும் இல்லை பின்னாலே ஆட்கள் அந்த புகைச்சலிலே நிற்கிறோமே அல்லாஹ் அதற்கு தனி சொர்க்கம் தருவான் என்பது வேறு விஷயம் அந்த எரிச்சலிலே நிற்கிறோமே அது தனி வேறு விஷயம் ஆனாலும் ஏன் குழு குழுப்பாக ஆக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே சோதர்களே இது குழு குழுவையாக குழுவையாக அமைந்திருக்கிறது என்ற விதத்திலே நாம் பெருமைப்பட வேண்டியவர்கள் என்ற அதே நேரத்திலே நான் சொல்ல வருகிறேன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை தாக்குவதற்குத்தான் பள்ளி என்பதற்கு ஆதாரமாக இன்று உலக வாழ் மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்போமையானால் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா நிம்மதியாக இருக்கிறீர்களா வாழ்க்கையிலே அடைய வேண்டியதை அடைந்து விட்டீர்களா என்று கேட்டால் பொதுவாக பதில் வரும் இல்லை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ன தேடுகிறீர்கள் சுகத்தை தேடுகிறார்கள் நிம்மதியை தேடுகிறார்கள் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் இன்பத்தை தேடுகிறார்கள் ஆனால் இறுதியிலே அது கிடைக்குமா கிடைக்காதா சொல்ல முடியாத சகோதரர்களே கிடைத்ததாக சொன்னவர்கள் உலகத்திலே பிறந்தவர்களிலே அநேகம் பேர் இல்லை மாறாக தேடுகிற முறை தவறாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு கிடைப்பது அரிதாக ஆகிவிடுகிறது இதோ இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் இதிலே ஒரு முல்லா நசுருத்தீனுடைய நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது நான் அடிக்கடி இதை சொல்லி இருக்கிறேன் இது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற காரணத்தினாலே இங்கேயும் அதை சொல்லுவது பொருத்தமாக மட்டுமல்ல சில சமயங்களிலே ஞாபகம் வைப்பதற்கு பொருத்தமாக இருக்கும் மற்றதையெல்லாம் மறந்துவிட்டால் கூட இது யாபகத்திலே இருக்கும் முல்லா நசிருத்தீன் நல்லாத்தா சொன்னாரு முல்லா நசிருத்தீன் என்று தமிழிலே பழமொழி இருக்கிறது முல்லா மிக தத்துவமாக பேசுவார் அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் பேசுவார் முல்லா தத்துவமாக பேசுவார் வேடிக்கையாகவும் பேசுவார் நான் சொல்ல வேண்டியதற்கு முன்னாலே இன்னொன்று யாபகத்துக்கு வருகிறது இந்த காலத்திலே பரஸ்பரம் உதவி செய்து கொள்வது எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு முல்லா ஒரு தடவை என்ன செய்தாராம் அவருக்கு ஒருவர் கோழி அன்பளிப்பாக கொடுத்தார் ஒரு கோழி குஞ்சு சூப் வைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தார் இவர் கோழி சூப் வச்சு சாப்பிட உட்கார்ந்தார் அப்போ ஒருத்தர் வந்து கதவு தட்டினார் யாருன்னு கேட்டார் அந்த கோழி குஞ்சு கொடுத்தாரே அந்த நண்பர் வந்திருக்கிறார் சரி வந்து உட்கார்ந்து அவரும் இவரும் சேர்ந்து சாப்பிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டான் கோழி சூப் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு மறுநாள் இவர் சாப்பிட உட்கார்ந்தார் அந்த கோழி சூப்ல கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அல்லது வேற ஏதோ இவருடைய வீட்டுல கோழி சூப் இருந்துச்சு அதை சாப்பிட உட்கார்ந்தார் ஒருத்தர் வந்தார் யாருன்னு கேட்டார் அந்த கோழி குஞ்சு கொடுத்தார அவரோட நண்பர் என்று சொன்னார் இவர் சூப் கொடுத்தார் இவர் சாப்பிட்டார் போயிட்டார் மூணாவது ஒருத்தர் வந்தார் அவர் யாருன்னு கேட்டார் அந்த கோழி குஞ்சு கொடுத்தார்களே அவருடைய நண்பருடைய நண்பர் முள்ளாட்ட சூப் இல்லை வெறும் தண்ணியை கொடுத்தார் என்ன முல்லா சூப் எங்கேன்னு கேட்டாரு இதா இது சூப்போட சூப்போட சூப் இந்த முல்லா ஒரு தடவை வீதியிலே அந்த காலத்திலே இருந்த விளக்கு சாதாரண விளக்கு அந்த விளக்கு வெளிச்சத்திலே ஏதோ தேடிக்கொண்டிருந்தார் அந்த பக்கமாக ஒருவர் வந்தார் வந்தவர் பார்த்தார் முல்லா என்ன தேடுகிறீர் என்று கேட்டார் சொன்னார் முல்லா சாவி தேடுகிறேன் சாவியா உங்களுதா காணா போச்சு ஆமா காணா போச்சு தேடினார் எல்லாரும் தேடுற பழக்கம் இவரும் தேடினார் வந்தவரும் தேடினார் இன்னொருத்தர் வந்தார் என்ன தேடுறீங்க சாவி தேடுறோம் அவரும் தேடினார் இப்படி பத்து பேர் ஆயிட்டாங்க இது தேடுறது உலகத்துல பழக்க ஒருத்தர் தேடினா எல்லாரும் தேடுவாங்க ஆனா இந்த பள்ளிவாசல்ல செருப்பு காணா போனா தேடாம இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் எப்பாவது உங்களுக்கு செருப்பு காணாம போயிருந்தா தெரியும் செருப்ப காணா போடாம வச்சிருக்கிறது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் முதல்ல வைக்கும் போதே யோசனையோட வைக்கணும் இதே முல்லாவோட இன்னொரு கதை இருக்கு அதுவும் சொல்லிட்டுங்களா நேரானாலும் ஆனாலும் பரவாயில்லை ஒரு ஒரு இதுக்கு போனார் விருந்துக்கு பெரிய கூட்டம் கல்யாண கூட்டம் பெரிய கூட்டம் இவர் போகும்போதே ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு பையன் கொண்டு போயிருந்தார் துணி பை ஹஜ்ஜுக்கு போறவங்க கொண்டு போறாங்க பாருங்க அது மாதிரி செருப்பு பைக்குள்ள போட்டு புடிச்சுக்கிட்டார் பை நீட்டான பை நல்ல பை கையில புடிச்சுக்கிட்டார் போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அங்கிருந்து ஒரு நண்பர் வந்தார் உள்ள கையில வச்சிருந்தா அது புஸ்தகமா தான் இருக்கும்னு அவரா நினைச்சுக்கிட்டார் உள்ள அறிவாளி கையில வச்சிருந்தா புஸ்தகமா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டார் பார்த்த உடனே அஸ்லாம் அலைக்கும் உள்ள என்ன புஸ்தகம் என்ன தலைப்புண்டாரு இவருக்கு அப்படியே ஷேக் கடிச்ச மாதிரி ஆயிருச்சு உள்ள இருக்கிறது என்னங்க செருப்பு அவர் என்ன புஸ்தகம் கேட்கிறார் பட்டுன்னு பதில் சொன்னார் அதுதான் முல்லா கேட்ட கேள்விக்கு யோசிச்சு நாளைக்கு பதில் சொன்னா அதுக்கு பேர் அறிவாளியே புத்திசாலித்தனம் இல்ல கேள்விக்கு பதில் உடனடியா சொல்லணும் பட்டுன்னு சொல்லணும் பொருத்தமா சொல்லணும் பதில் சொன்னார் பட்டுன்னு இதுவா இது முன் யோசனைன்னு சொன்னார் புஸ்தகம் சொல்லல அவர் நினைச்சுக்கிட்டார் முன் யோசனைங்கிற தலைப்பட உள்ள புஸ்தகம் செருப்பு முன் யோசனையா உள்ள போட்டுக்கிட்டு வந்திருக்கிறார் முன் யோசனை இது மாதிரி பள்ளிவாசல்ல செருப்பு காணா போட்டு நிக்கிறாரு வந்து பரிதாபமா நிக்கிறாரு என்னங்க செருப்பு காணா போச்சு அப்பதான் அவர் கேட்பாரு என்ன செருப்புங்கன்னு கேட்பாரு என்ன கம்பெனி பாட்டா கம்பெனியா ஆமா புதுசா பழசா இது வேற இனி அவருக்கு சரித்திரம் பூரா சொல்லணும் செருப்போட சரித்திரம் போறான் இன்னொருத்தர் வந்தாருங்க இது எத்தனையாவது செருப்பு காணா போடுறீங்கன்னு கேட்டார் <laughs> தெரியல முன் யோசனையா இருக்கணும் தயிர் முல்லா சாவி தேடிக்கிட்டு இருந்தார் அவர் வந்தார் அவர் வந்தார் பத்து பேர் ஆச்சு பதினோராவது ஒருத்தர் வந்தார் அவர் யாருங்க மதுரைக்காரர் பதினோராவது வந்தவர் மதுரைக்காரர் ரொம்ப விவரமானவர் அவர் வந்து கேட்டார் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எல்லாம் தேடுறத பார்த்துட்டு எவ்வளவு நேரமா தேடுறீங்களே கிடைக்கல முல்லாட்ட போய் பக்கத்துல போய் கேட்டார் முல்லா சாவி எந்த இடத்துல காணா போட்டீங்கன்னு கேட்டார் முல்லா அப்பதான் சொன்னாரு அதுவா அது நான் வீட்டுல காணா போச்சுட்டாரு வைத்தியர் ஆளா இருக்கிறீங்க வீட்டுல போட்ட சாய் வீதியில தேடினா எப்படி கிடைக்கும் சொன்னாரு வீட்டுல விளக்கு இல்ல இங்கதான் விளக்கு இருக்கு இருட்டுல தேடினா கிடைக்காது இல்லையா அதனால வெளிச்சத்தை தேடினேன் சகோதரர்களே முல்லா தேடும் இடத்தில் சாவி இல்லை சாவி இருக்கிற இடத்தில் தேடவில்லை உலகமே நீ தேடுகிற இடத்தில் இன்பம் இல்லை இன்பம் இருக்கிற இடத்தில் நீ தேடவில்லை எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை எங்கே தேடுகிறாயோ அங்கே இல்லை வீதியிலே போகிற பெண்களை பார்த்தா சுகம் தேடுகிறாய் பத்திரிகைகளை பார்த்தா இன்பம் தேடுகிறாய் நடுப்பக்கங்களை பார்த்தா வாழ்க்கையிலே ருசி தேடுகிறாய் சூதாட்டத்திலும் மதுவிலுமா வாழ்க்கையிலே கொள்ளை இன்பம் வந்துவிடும் என்று நினைக்கிறாய் நிச்சயமாக நடக்காது சுகம் போன்று தெரியும் சுகம் போன்று தெரியும் நம்முடைய பெரியவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு அரிப்பு காலிலே அன்னாசி பழம் சாப்பிட்டார் ருசியாக இருந்தது கூட இருந்தவர் சொன்னார் பெரியவரே அன்னாசி பழம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அரிக்கும்னு சொன்னார் அவருக்கு காலில் ஏதோ ஒரு புண்ணு மாதிரி இருந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார் அன்னாசி பழம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அரிக்கும்னு சொன்னார் இவர் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுங்களா சும்மா இருப்பா சாப்பிடுறது ஒரு சுகம் சொரியறது ஒரு சுகம் அதே போல சகோதரர்களே இன்று மதிக்குழுப்பவர்களுக்கு என்ன வரும் என்று தெரியும் குடிக்காதே அது குடியை கெடுக்கும் என்று சொல்லிக் கொண்டே குடிக்கிறானே அதை எழுதி வைத்துக் கொண்டே விற்கிறானே அதை எழுத சொல்லிவிட்டு அதற்கு அனுமதியும் வழங்குகிறார்களே புத்திசாலிகளா அவர்கள் அறிவு இவர்களை ஆதிக்கம் செய்கிறதா அல்லது ஆசை இவர்களை ஆதிக்கம் செய்கிறதா சோதர்களே உலகத்திலே பாவம் செய்து யாரெல்லாம் சுகம் அனுபவிக்க விரும்புகிறார்களோ இங்கு வரை வரலாற்றிலே அவர்கள் சுகம் அனுபவித்ததாகவோ அல்லது சுகம் அனுபவிக்க போவதாகவோ வரலாற்றோட எந்த பக்கத்திலும் இல்லை கடைசியிலே கொள்ளைப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் சாதாரண பீடி சிகரெட் இருக்கிறதே குடிப்பவர்களுக்கு எவ்வளவு சுகம் அவர் காலை அவர் பக்க வைத்துக் கொண்டு கால் மேலே கால் போட்டுக் கொண்டு அப்படியே புகை விடுகிறாரே அவர் எவ்வளவு ஜாலியாக விடுகிறார் ஆனால் கேளுங்கள் புகை நமக்கு பகை ஏன் குடிக்கிறாய் அதில் ருசி தெரிகிறது இதே போன்று உலகத்திலே எந்த பாவமானாலும் சரி திருடுவது கொள்ளையடிப்பது கொலை செய்வது லஞ்சம் வாங்குவது ஊழல் செய்வது அளவு நிறுவையிலே மோசடி செய்வது கடத்தல் செய்வது கலப்படம் செய்வது பொய் பேசுவது பித்தலாட்டம் செய்வது அனாச்சாரங்களிலே ஈடுபடுவது மூட பழக்க வழக்கங்கள் எத்தனையோ ரோடுகளிலே நடந்து கொண்டே இருக்கிற சோதர்களே நடந்து கொண்டே இருக்கிறது இத்தனையும் மனிதனை இறுதியிலே துன்பத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை அறிந்த மனிதர்களும் செய்கிறார்கள் ஆசை வயப்பட்ட அறிந்த மனிதர்களும் செய்கிறார்கள் இதை தடுப்பதற்கு என்ன வழி இதை புரிய வைப்பதற்கு என்ன வழி இந்த ஆசையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி ஆசையிலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் நம்மை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் அவனை நினைப்பதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு சென்றால் போதாது ஏதோ ஒரு நாளைக்கு சென்றால் போதாது ஆண்டவனையும் போய் ஏமாற்றிவிட்டு வந்து விடுகிறீர்களே அங்கே கூட போய் ஆண்டவன் இருக்கிற இடத்துக்கு கூட போய் ஏதோ காசு பணத்தை வைத்து ஆண்டவனை ஏமாற்றுவதில்லை ஆண்டவனுக்கு முன்னாலே ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் இங்கே மசிதுக்கு வர சொல்லப்படுகிறது கடமை நீங்கள் சாப்பிடுவீர்களோ சாப்பிடாமல் இருப்பீர்களோ சாதாரணமாக சகோதரர்களே இன்றைக்கு சாப்பிடுவது மூன்று தடவை என்று சொல்லுகிறோமே மூன்று தடவை இல்லை அது டிஃபன் அது டிஃபன் அது டின்னர் அது லஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலையும் மாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவது என்பது மூன்று வேளை என்பது காலையிலே ஏதோ கொஞ்சம் பிரேக்பாஸ்ட் அது அவ்வளவுதான் அரபியிலே புத்தூர் என்று சொல்கிறார்கள் இரவுணவு இருக்கிறதே அது மாலையிலே சாப்பிட்டு விட்டு படுக்கும் போது வயிறு இறப்பை காலியாக இருக்க வேண்டும் மதியம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவது அடித்துச் சொல்லுகிறோம் ஒரு நேரம் சாப்பிடுங்கள் ஐந்து நேரம் ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே வந்து உங்களுடைய முகத்தை உங்களுடைய நெத்தியை உங்களுடைய அறிவை உங்களுடைய மூளையை உங்களுடைய தலையை ஆண்டவனுக்கு முன்னாலே பூமியிலே வைத்து சொல்லுங்கள் என்னை படைத்த ஆண்டவனே நீ எப்படி சொல்லுகிறாயோ அப்படி நான் போய் இந்த உலகத்திலே வியாபாரம் செய்வேன் வியாபாரம் என்ன அல்ல தொழில் என்ன அல்ல உத்தியோகம் என்ன அல்ல குடும்பம் என்ன அல்ல மனைவி என்ன அல்ல எதுவுமே என்ன அல்ல நீ என்ன சொல்லி இருக்கிறாயோ அலிப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் தாரை ஒரு வேதம் தந்திருக்கிறான் ஆண்டவன் ஒரு வேதம் தந்திருக்கிறான் வெறும் சடங்காக அல்ல வெறும் பள்ளிவாசலிலே வந்து செய்யப்படுகிற சடங்குகளுக்காக அல்ல மக்காவிலே வந்து செய்கிற சடங்குகளுக்காக அல்ல இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சோதர்களே திருக்குறான் என்பது ஏதோ சடங்குகள் கூறப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல வாசித்து பாருங்களேன் சரியான தராசுகளை வைத்து நிறுங்கள் குரானிலே இருக்கிறது சரியான தராசு தராசிலே நீ மோசடி செய்தால் அது கவர்மெண்ட் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் அல்லது அதை பார்க்க வேண்டியவர்கள் வந்து பார்த்துவிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர்கள் இருக்கலாம் எத்தனையோ நடக்கலாம் எல்லா இடத்திலும் சொல்லுகிறார்கள் சட்டத்திலே உருக்குபடி உண்டு என்று சொல்லுகிறார்கள் சட்டம் ஒரு இருட்டறை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவனுடைய சட்டம் இருட்டறை அல்ல ஆண்டவனுடைய இரவும் பகல் பகலும் பகல் நன்றாக யாமகையுங்கள் வையுங்கள் நண்பர்களே நமக்கு மட்டுமல்ல இந்த நாணயத்துக்கே சொல்லப்பட்ட உண்மை ஆண்டவனுடைய பகலும் பகல் இரவும் பகல் அங்கே இருட்டு கிடையாது அங்கே மறைவு கிடையாது அங்கே ஒளிவு கிடையாது சுதூர் உங்களுடைய கண்களாலே செய்கிற மோசடியையும் அறிகிறான் இவன் கையாலே மோசடி செய்தால் வெளியே தெரியும் காலாலே மோசடி செய்தால் வெளியே தெரியும் மூக்காலை செய்தால் கூட தெரியும் பேசினால் பேசி மோசடி செய்தால் தெரியும் ஆனால் கண்ணுடைய அசைவு உள்ளுக்குள்ளே அசைகிறது தலை அசைவு மாதிரி இல்லை தலை அசைவு என்பது வெளியே அசைகிறது கண் அசைவு வெளியே தெரியாது அது ஒரு உறுப்புக்குள்ளே இருக்கிற அசைவு அந்த அசைவால் நீ மோசடி செய்தால் அதையும் உன்னை படைத்து பராமரித்து பாதுகாக்கிற ஆண்டவன் அறிகிறான் பமா தொக்பி துதூர் உங்களுடைய மனங்களுக்குள்ளே என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் ஆண்டவன் அறிகிறான் உங்களாலே மறைக்க முடியாது ஒரு நாள் இருக்கிறது ஒரு நாள் வருகிறது இந்த உலகத்திலே நீங்கள் ஏதோ சில சமயம் ஏமாற்றிய மாதிரி இருக்கலாம் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு இந்த உன கைதா அகீது கைதா அவர்கள் என்னை ஏமாற்றுகிறதாக ஏமாற்றுகிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் ஏமாறிய மாதிரி இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கருத்து அதற்கு சொல்லலாம் எழுத்துக்கு நேரடி அர்த்தம் இல்லை அவர்கள் என்னை ஏமாற்றியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க சகோதரர்களே இஸ்லாத்திலே வட்டி என்பது மானசீகமான மாபெரும் கொலை அது யார் செய்தாலும் சரி இந்த உலகத்திலே இருக்கிற ஆக பெரிய வியாபாரம் ஆக பெரிய வருமானம் ஆக பெரிய பெரிய ட்ரேடிங் சென்டர்கள் உலகத்தினுடைய ஆகப்பெரிய கட்டடங்கள் அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதிக்கு நான் போயிருந்தேன் அங்கேதான் உலகத்திலேயே ஆகப்பெரிய கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடங்கள் எல்லாம் வட்டி வியாபாரங்கள் செய்கிற கட்டிடங்கள் அது எந்த பெயர்ல செய்யட்டும் அவர்கள் வட்டி என்ற பெயர்ல செய்யட்டும் வேறு பெயர்ல செய்யட்டும் ஆக வட்டிதான் இந்த உலகத்துடைய மூலதனம் யூதர்கள் தான் அந்த மூலதனத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த அரபு நாட்டை பிடித்து ஆட்டிக் கொண்டிருப்பவர்கள் யூதர்கள் அரபு தேசங்களை பிடித்து அந்த செல்வத்தை தங்களுடைய கைவசம் வைத்துக் கொண்டு அந்த அரேபியர்களையும் அந்த முஸ்லிம்களையும் அவர்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பவர்கள் யூதர்கள் அவர்களுடைய வியாபாரமே அவர்களுடைய வியாபாரமே வட்டிதான் வட்டிக்கு சொந்தம் கேவலம் என்பது யார் வட்டி தொழில் செய்தாலும் சரி அதோ போறார் பாத்தீங்களான்னு கேட்பார் ஒருத்தர் ஊருக்கு போனோம் அங்க ஒருத்தர் போறார் பாத்தீங்களா என்னங்க அவர் பெரிய கோடீஸ்வரருங்க சரிங்க கோடீஸ்வரர் சந்தோஷம் ஆனால் என்ன ஆனால் அவருக்கு பதிமூணு வட்டி கடை இருக்குதுங்க இது சொன்னவுடைய வட்டி கடைங்களா அவர் மேல இருந்த மரியாதை போய்விடும் சோதர்களே நீங்கள் லட்சாதிபதியாக இருங்கள் நீங்கள் கோடீஸ்வரராக இருங்கள் ஒரு நாடே உங்களுடைய கையிலே இருக்கட்டும் ஆனால் வட்டி என்ற பெயரோடு கேவலம் இணைந்தது மனிதர்களுடைய மனதிலே அல்ல கேவலத்தை போட்டு விடுகிறான் ஆக பெரிய பெரிய வியாபாரம் வட்டி மூலமாக செய்யப்படுகிறது அந்த வட்டிக்காரர்களால் உலகத்திலே மிக பெரும் முதலீட்டாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வட்டி மானசீகமான கொலை என்று இஸ்லாம் சொல்லுகிறது இன்று வட்டி வியாபாரம் செய்கிறவர்கள் தங்கள் பெரிய முதலாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஊழல் செய்பவர்கள் எத்தனையோ கோடிகளை வைத்துக் கொண்டு தங்களை ஊழல் அட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இந்த கோடி எங்கிருந்து வந்தது நீங்கள் கோடி இருக்கிற கோடிக்கே போய்விட்டீர்களே கோடியினுடைய கோடி அந்த கோடிக்கே போய்விட்டீர்களே நீங்கள் இந்த கோடியிலே இருந்தீர்கள் ஒரு நாள் நீங்கள் இந்த கோடியிலே வறுமையினுடைய இந்த கோடியிலே வறுமையினுடைய கோட்டுக்கு கீழே ஒரு காலத்திலே இருந்தீர்கள் இன்றைக்கு செல்வத்தினுடைய அந்த கோடிக்கே போய்விட்டீர்களே எப்படி போனீர்கள் இன்றைய பேப்பரிலே கூட தொங்குகிறது பாருங்கள் அவருடைய சொத்து எவ்வளவு கணக்கு கேட்கிறார்கள் இந்த சொத்தெல்லாம் ஊழலின் மூலமாக லஞ்சத்தின் மூலமாக எத்தனையோ வருவாய் சகோதரர்களே ஒன்று பேர் ஒருத்தர் சொன்னாரு தமிழ்ல ஒரு எல்லா வார்த்தையோட ஊருக்கு கீருக்கு போனீங்களா ஏதாவது வரவு கிரவு வந்துச்சா அது என்னங்க கிரவு தெரியல என்னது சிலதோட சேர்க்கிறாங்க நகை நட்டு நகை நட்டு வயல் வம்பு பம்பு வழக்கு இப்படி எல்லாம் இருக்கு பம்பு இருந்தாலே அது கூட வழக்கு இருக்கும் அதே போல வயல் அதே போல நகை நட்டு என்னங்க நகை காதுல முன்னால போடுறதுக்கு பேர் நகை பின்னால போடுறதுக்கு பேர் நட்டு பின்னால திருகிறாங்களே அதுக்கு பேர் நட்டு இப்படி ஒண்ணு அர்த்தம் சொல்லலாம் சில இடத்துல வீணா சேர்க்கிறாங்க வரவு கிரவு வந்துச்சா செருப்பு திருப்பு கிடந்துச்சா அது என்ன கிளீனா தெரியல நல்ல வார்த்தை நான் சேர்த்திருக்கிறான் இதே போல சம்பளம் கிம்பளம் வாங்கிட்டீங்களான் நான் கேட்டேன் சம்பளம் தான் என்ன இது சம்பளம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கிம்பளம் எவ்வளவுங்க அது ஒரு இருபதனாயிரம் ரூபாய் வரைக்கும் வருதுன்றார் இன்றைக்கு ஊழல் வாங்க ஊழல் செய்யறது தப்பா தெரியல லஞ்சம் செய்யறது கூட தப்பா தெரியல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க அல்லது எங்கேயோ படிச்ச ஞாபகம் அடே ஒரு பதினையாயிரம் கேளு இருபதாயிரம் கேளு நியாயம் சொல்றாருங்க ஒரு பதினையாயிரம் கேளு இருபதனாயிரம் கேளு என்னென்றா எலிமெண்டரி ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி ஸ்கூல்ல டீச்சர் அட்மிஷனுக்கு ஐம்பதினாயிரம் ரூபாய் கேட்கிறாராம் லஞ்சம் இவர் சொல்றாரு ஒரு பதினையாயிரம் இருபதாயிரம் கேளு நியாயமா ஐம்பதினாயிரம் தான் அநியாயமா இப்ப லஞ்சத்திலேயே பதினஞ்சு இருபது எல்லாம் நியாயமாயிருச்சு சரி இன்னொருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கிறாருங்க அவர் ரொம்ப நேர்மையான ஆளுங்க எப்படிங்க கைதுட்டு பணம் வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவாரு கை தொட்டு பணம் வாங்கிட்டா இப்ப இந்த காலத்துல நேர்மைக்கு மாற்றம்டா என்ன லஞ்சத்தை வாங்கிட்டும் அந்த வேலையை முடிச்சு கொடுக்காம இருக்கிறதா நேர்மைக்கு மாற்றம் லஞ்சம் வாங்கிட்டு நேர்மை வேலை முடிச்சு கொடுத்துட்டா அவர் ரொம்ப நேர்மையான ஆள் காலம் அப்படி போய் கொண்டிருக்கிற சகோதரர்களே எல்லா வகையான நன்மையும் முஸ்லிம்களே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் யாரையும் துன்புறுத்து சொல்லவில்லை ஒரு ஈ எறும்பை கூட தேவையில்லாமல் துன்புறுத்து சொல்லவில்லை உலக மனித சமுதாயம் முழுவதும் அமெரிக்காவினுடைய அந்த கரையிலிருந்து ஆஸ்திரேலியாவுடைய அந்த கரை வரை தென்துருவத்திலிருந்து வடதுருவம் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு பேரும் சாந்தியாக சமாதானமாக நேர்மையாக நிம்மதியாக நீதியாக ஒழுக்கமாக நல்ல பண்பாட்டோடு நல்ல குணத்தோடு நல்ல கலாச்சாரத்தோடு எல்லோரும் வாழ வேண்டும் கணவனும் சரி மனைவியும் சரி மக்களும் சரி தாய் தந்தையும் சரி பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி யாரையும் துன்புறுத்தி சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை அதை படிப்பதற்குத்தான் இந்த பள்ளிவாசல்கள் அதை உணர்வதற்குத்தான் ரமதான் மாதத்துடைய பட்டினி நோன்பு அதை உணர்வதற்குத்தான் ஜக்காத்து அதை உணர்வதற்குத்தான் மக்காவிலே சென்று ஹஜ்ஜி செய்வது இந்த கடமையான காரியங்கள் எல்லாம் உலகத்திலே நல்லது செய்ய பழகுவதற்கு தேவையான ஒன்றே தவிர இதை செய்துவிட்டு வெளியே போய் கெட்டதை செய்வார்களே ஆனால் ஒரு காலம் அல்லா ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்பதை தெளிவாக நமக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்பதை நான் உங்கள் முன்னாலே எடுத்து வைத்துவிட்டு அந்த இஸ்லாமை நிலைநிறுத்துவர்களாக ஆக்குவதற்குத்தான் இந்த மஸ்ஜித் இருக்கிறது என்பதால் நாம் ஒவ்வொருவரும் ஐந்து நேரத்துடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது இஸ்லாம் விதித்த கடமையான காரியங்களை கட்டாயமாக செய்து விளக்கிய காரியங்களை விட்டு நடக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாகர் தாவானா நிலந்தரில்லாக